என்ன எவ்வளவு அடிபடும் பட்டத்துக்குள்ளே எல்லாருமா போட்டு அடிச்சுட்டா மத்தியார்ஜுனத்துல திருடம் சொல்லிட்டு தொண்ணூறு நாளைக்கு சகஜ சமாதியிலே உட்கார்ந்து விட்டாள் பட்டணத்துக்குள்ள பட்டத்துக்குள்ளேன்னா திருத்திரன் இல்லை குண்டகட்டிக்கு மத்தியார்ஜுனம் வந்தவர் இல்லையவர் அஷ்டைஸ்வரியம் இருந்து விட்டுட்டு வந்தவர் உண்டு வந்து உட்கார்ந்து விட்டாள் தொண்ணூறு நாளைக்கே அப்படியே விஷாம உட்காந்துருந்தாள் ராத்திரி தொண்ணூத்தி ஓராவது நாள் ராத்திரி சமாதி கலைஞ்சு அப்படி பரப்பட்டால் சாப்பிட்டு வழக்கம் இருக்கும் இல்லையோ கையை நீட்டு கையை நூற்றுறது சாதனம் தாங்கிறது அப்படி பரப்பு ரோட்டோட போனாள் மகாதார வீசியில் போற பொழுது எல்லாரும் கதவு சாத்திரிச்சு வழக்கு இல்லை ஒரே ராத்திர வழக்கு கொல்லப்புறத்துல தெரிஞ்சு ரேழிக்கு போனார் ரேழிக்கு போனோடனே மறுபடியும் சமாதி நிலவு அங்க போய் சுரூபத்தை உள்ள பார்க்க ஆரம்பிச்சு கை அப்படியே நீட்டினபடி இருக்கு கதவு மூலையில் நிற்கிறார்கள் கொள்ளையில வழக்கு எடுத்து திருடன் அங்க கண்ணம் வச்சுக்கிட்டான்னு தேட போனார் அந்த திருடன் கொல்லையில வந்து வாழலாம் வளர்க்கறதுக்கு போயிருக்கா திருடனை பிடிக்க மறுபடியும் வாசல்ல திருடன் பிரகாரம் பாப்பம்னு வந்தாள் வாசல்ல வந்தா ரேழி தெய்வர் வந்தார் பட்டத்து பிள்ளை கண்ண மூடிக்கிட்டு ஏய் திருடன் இங்க ஒளிஞ்சுட்டு இருக்காண்டான்னா எல்லாருமா அடிச்சான் பத்து பேரா சேர்ந்து அடிச்சாள் வாசல் உண்டு பிடிச்சி தள்ளினாள் வாசல்ல வந்து உடம்பெல்லாம் வீங்கி போச்சு அதுக்குள்ள ஒருத்தர் சொன்னா இது ஒண்ணு பைத்தியமா இருக்கணும் ஒண்ணு வந்து ஞானியா இருக்கணும் ஞானிகளும் இருப்பாள் நிற்க மாட்டாள் பைத்தியமும் அடியப்பட்டிருக்கும் பைத்தியத்தை அடிக்கிறதும் தப்பு ஞானிகள் அடிக்கிறதும் தப்பு எல்லாருமா திண்ணையில வந்து உட்கார்ந்துருந்தாரு உள்ள வாசல் நின்று தொண்ணூறு நாளா பேசாதவர் எல்லாரும் அடிச்சாச்சான்னு கேட்டாள் அவர் அப்படி கேட்ட உடனே கவலைப்பட்டாள் என்ன இப்படி கேட்கிறாங்கன்னா என்ன ஏன்னு கேட்டாள் அப்ப பட்டத்துக்குள்ள சொன்னார் இருபத்தஞ்சாறு அடி அடிச்சா தம் சரீரத்தை பட்டத்துக்குள்ள ஏ சரீரமே பாதியே நீ தொண்ணூறு நாள் இங்க வந்து மகாலிங்கத்தை வந்து சேவிச்சே அதனால பரமேஸ்வரன் இருபது குருக்களை கொண்டு ராத்திரி ஒரு மணிக்கு உபதேசம் பண்ண சொன்னா உனக்கு அடிச்சு சொல்லி கொடுத்தான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுமா இன்னமே குத்துக்கல்லேறி பிச்சை கேட்காதுன்னு சொல்லி கொடுத்தான் அவன் அப்புறம் பட்டத்து பிள்ளை குத்துக்கல்லேற இல்லை விஜயநகரம் சம்ஸ்தானத்துலேருந்து மகாராஜா வந்து கூப்பிட்டாள் காலை கட்டுக்கோன்னு விட்டாள் சரீரத்தை கட்டுக்கோ பட்டுக்கிற அடி அதுக்கு தெரியும் விட்டாள் மாலிமன் சொல்லிவிட்டான் இருபது குருவை வச்சு அடிச்சாங்கிற இருபது குதுவை அடி அடிக்க சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க குத்துக்கல் வராது குத்துக்கல் வராதுன்னு அவன் பாடம் இல்லை அவன் அப்புறம் வர்றதில்லை அவன் விஜயவனம் விஜயநகரம் சம்ஸ்தானத்திலிருந்து மகாராஜா வந்து தங்க பிளேட்ல பயணம் பட்டு பீதாம்பரம் எல்லாம் வச்சுக்கொண்டு மூணு மணி வந்து நின்றாள் ஆலிங்கத்தினுடைய ஆசில இவ பாட்டு கால் மேல கால் போட்டு உட்காட்டு இருந்தாள் ராஜா மூணு மணியா நிற்கிறா இவ பாட்டு வேகாம கண்ண திறந்துட்டே இருக்கார் இல்லை நீங்க எதை கண்டு கேட்டால் மூணு மணியா பேசாம கீழே நீங்க கண்டது என்னன்னு கேட்டார் ராஜா பட்டத்துக்குள்ளே நாம் இருக்க நீர் நிற்க கண்டோம் நாளா மூணு மணியா ஒரு பரதேசியான நான் உட்காந்துருக்கேன் ஒரு பெரிய மகாராஜாவான நீ என் சந்தையில் வந்து நின்றுருக்கே தான் கண்டேன் அவங்கள்ட்ட வர என்று சொல்றது நாம் இருக்க நீர் நிற்க கண்டோம் நாளா அவனுக்கு பெரிய சக்கரவர்த்தி நீ வந்து நிற்கிறேன் மூணு மணியா நான் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கேன் பரதேசி ரெண்டரைனாக்கு காஷாயம் கட்டிட்டு இருக்கிறேன் இதான் கண்டேன் காலில் விழுந்து நீங்க சம்ஸ்தானத்துக்கு வரணும்னு கூப்பிட்டாளா காலையும் அடிபட்ட சரீரத்தையும் கேளு இருந்தாள் வரமாட்டேன் அப்புறம் போகலே வரணும் அப்படி அரா அடிச்சா நகிம்சிஷ்டே விஹிம்சிக்கா அற அடிச்சா பட்டுக்கிற என்னை திருப்பி அடிக்க போறது இல்லைன்னு மகி क्षमिष्ये क्षिपमाणानाम् न हिंसिष्ये विहिंसितः द्वेष्यमुक्तः प्रियम् रक्ष्यामि अनादृत्य तदप्रियम् யாராவது துவேஷிச்சு பேசினான் தூஷிச்சு சொன்னான் ஆமா நான் வந்து அப்பிரியமான பதில் சொல்ல போவதில்லை அப்பிரியமான சொல்ல சொல்லுவன் தூஷிச்சு பேசுவன் பொறுத்து கொண்டிருக்க போறேன் அந்த சொல்லுக்கு பதில் சொல்ல போவதில்லை அது கட்ட சொல்லி என்ன சொன்னால் நான் நினைக்க போவதில்லை என்று சொல்லிவிட்டார் மஞ்சி திருப்தேந்திரியோ நித்யம் யதாலப்தேன வர்த்தயன் திருப்தேந்திரியோ நித்யம் யதாலப்தேன வர்த்தயன் இருக்கேன் நித்யம் அவன் எல்லாம் கிடைச்சாக்க நல்ல போஜனம் பண்ணி எப்படி இருக்கணும் அப்படி இருக்கேன் இந்திரியம் விடாதே அதை வரும் இது வரும்னு சொல்லுமே என்றாள் இந்திரியத்தெல்லாம் அடக்கி வச்சுக்கிறேன் ஸ்வஸ்தேந்திரியோ நித்தியம் யதாலப்தேனவர்த்தயன் ஜீவனம் நடக்கணுமே நாள் ஏதாவது பிராரப்தத்தாலே பிராரப்தத்தாலே ஏதாவது கிடைச்சா அதை கொண்டு நான் ஜீவிக்கிறேன் யதாலப்தேன வர்த்தயன்னே எனக்கு பரமசத்ரு ஹே காமமே காமம் உள்ள ஹே மனமே இன்னுமே ஒன்னெண்ணத்தை நான் பூர்த்தி பண்ணி வைக்க போவதில்லை உன்னை பூர்த்தி பண்ணி வச்சு பண்ணி வச்சு நீ என்ன கொண்டு போய் தண்ணீர் தேக்குறே நான் சகாமம் கரிஷ்யாமி எனக்கு சத்ரு நீ உன்னை இப்பத்தான் நான் தெரிஞ்சுட்டேன் ஆறாம் மகிழ்ச்சி நிர்வேதம் நிர்வத்தின் திருப்தியும் சாந்திம் சத்யம் தமம் க்ஷமாம் சர்வபூததயாஞ்சைவ சித்திமாம் சரணாகதம் நான் இப்ப சரணாகதி அடைஞ்சுட்டேன் சில பேர்களிடத்துல நான் மனுஷி யாராரிடத்துல நிர்வேதம் நிர்வேதம் நிர்வேதத்தை அடைஞ்சுட்டேன் நிர்வேதம்னா வைராக்கியம் வைராக்கியத்தை நான் இப்ப சரணமா அடைஞ்சிட்டேன் நீனா எனக்கு சரணம் என்ன கைவிடாதேன்னு கேட்டுட்டேன் சுகம் இருக்க அந்த சுகத்தை போய் நீதான் எனக்கு சரணம் இன்னுமே துக்கத்தை கொடுக்கக்கூடிய காரியத்துக்கு போவதில்லைன்னு சரணாகதி பண்ணிவிட்டேன் திருப்தி திருப்தி எல்லாம் பூர்ண காமத்தை எல்லாம் என்னிடத்துல இருக்கு எனக்கு ஒரு குறவும் இல்லை என்கிற எண்ணத்தை சரணாகதி பண்ணிவிட்டேன் இல்லையே இல்லையே நினைச்சுடா அவன் பர்தகிரி சொன்னான் யாரா தரித்திரன்னா சதுபவது தரித்ரோ எஸ்ய திருஷ்டா விஷாலா அந்த பையனா தரித்திரன்னாள் யாருன்னாள் எவனுக்கு மனதுல ஆசை பெருசா இருக்கோ அவன்னா தரித்திரன்னாள் அவன் கிடைச்சது போரும் நினைச்சவன் தரித்திரன் இல்லை அவன் எத்தனை இருந்தாலும் போராதுன்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் எத்தனை பண்றானே அவன்னா தரித்திரன்னா சதுபவது தரித்ரா எஸ்ய திருஷ்ணா விஷாலான்னாள் அவன் தான் தரித்திரன் எனக்கு என்ன தான் ஒரு பர்தகிரி சாந்தி இருக்கு சர்வேந்திரியங்களையும் அப்படி கலக்கம் இல்லாம வைத்துக் கொள்வதற்கு சாந்தி என்று பேர் கண் குளிர்ந்து பார்க்கும் வாக்கு குளிர்ச்சியா பேசும் காது எந்த சப்தத்தையும் குளிர்ச்சியா கிரகிக்கும் வாக்கு இனிமையான சொல்ல சொல்லும் இதுக்கு சாந்தி என்று பேரு இந்த சாந்தியும் சரணமா அடங்கிப்பேன் நீதான் எனக்கு சரணம் இனிமே நான் புருஷமான சொற்களை சொல்லப்போவதில்லை நான் பருஷமான பார்வையை பார்க்க போவதில்லை அவன் யாரு எதை சொன்னாலும் அதை கெட்ட சொல்லும் நினைக்க போவதில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையை சரணமாக அடைஞ்சுட்டேனாராம் பங்கி சத்தியம் சத்தியத்தையே நான் சரணமாக அடைஞ்சுட்டேன் சத்தியம் பேசுவதை ஆமா பொய் சொல்லி என்ன ஆகணும் சத்தியம் பேசி வந்தது வரட்டும் சத்தியம் தமம் தமம் இந்திரியத்தை அடக்குவது அவன் யாராவது அடிச்சா கூட திருப்பி அடிக்காமல் இருப்பது எல்லாத்தையும் சரணமா அடைஞ்சுட்டேன் சர்வபூதங்களிடத்திலையும் தயை எல்லா பிராணிகளிடத்திலையும் தயை அவன் ஈ எறும்பு நிலத்துல கொண்டு ஒரு ஈ எறும்ப கூட முடிக்காம ஜடபரத்தர் வந்தா போல இருக்க போறேன் சர்வபூதயான் செய்வேன் சரணாகதம் அத்தனையும் போய் நான் சரணாகதி பண்ணினுட்டேன் ஹே காமமே இனிமே உனக்கு என்னிடத்துல இடமில்லை நாராம் மஞ்சி தஸ்மாத் कृष्णाकार्पण्यमेव च त्यजन्तु माम् प्रतिष्ठन्तम् सत्त्वस्तोह्यस्मि சத்வஸ்தோஷ்யஸ்மி சாம்பிரதம் இனிமே என்ன விட்டுடுவோம் நீங்கள்லாம் தான் யாரெல்லாம் தான் யாரெல்லாரையும் விட சொன்னால் தன்னை விட்டு இனிமே நீங்க என்னோட கூட இருக்க வேண்டாம் போயிடுங்கோன்னாள் யாராரேன் तस्मात् कामश्च தஸ்மாத் காமஸ்ட லோபம் அவசிய தாத்தவிய காலே நிர்தானத்துவம் நல்லா கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் கொடுக்காம ஏச்சுப்படுறது அதுக்கு லோகம்னு பேரு காமம்னா எதை கண்டாலும் ஆசைப்படுறது காமம்னு பேரு கிருஷ்ணாக்க காமங்கிறதானது விஷயம் சுகங்கள்ல ஆசை சுகத்தை கொடுக்குற வஸ்தூல போய் ஆசைப்படுறதுக்கு திருஷ்ணேன்னு பேரு சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷ்ணுக்கள்ல போய் ஆசை வைப்பதற்கு கிருஷ்ணன் பேரு கார்பண்யம் கிருபணனா ஒரு தம்பி கூட பத்னி புத்திராளு கூட கொடுக்க மாட்டான் அவனுக்கு கிருபணன்னு பேரு அவன் சம்சாரம் வந்து புடவை இல்லைன்னாக்க கிழிச புடவை தைச்சு கட்டிக்கோ அம்மன் காபி சாப்பிடணும் தலை வலிக்குதுன்னாக்க காபி சாப்பிடாமனா நாலனா லாபமாச்சேம்மன் காவியில தோஷ புத்தியா தியாகம் பண்ணினா அது விஷயம் காவியில புறச்சாரத்துல கொடுத்தா ஒரு பூஜா காவியை குடிச்சு விடுவோம் அது வந்து காஃபியில தோஷ புத்தியா தியாகம் இல்லையது அதனால இது இந்த கார்பண்யம் கிருபண சுவாவம் இருக்க இது இதெல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு சொன்னால் மனுஷன் இனிமே நீங்க எங்கிட்ட இருக்காதீங்களோ உங்களுக்கு எங்கிட்ட காரியம் இல்லைன்னு எங்க போறேன்னு தெரியுமா மோட்சாய கந்தும் நான் மோட்சம் பிரம்மத்தின இடத்துல போறதுக்கு வரக்கூடிய சன்னியாச நிலைக்கு வந்துட்டேன் ஆயினால இன்னமே நீங்க எங்கிட்ட இருந்து உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை நானாம் மங்கி நான் சத்துவகுணத்துக்கு வந்துட்டேன் ஆகினால ரஜோகுணம் தமோ குணம் இருந்தா நீங்கள்லாம் எங்கிட்ட குடியிருக்கலாம் உங்களுக்கு குடியிருக்க அவகாசம் இல்லை நானாம் மங்கி பிரதிஷ்டோஹம் பிரதிஷ்டோஹம் இனிமே நான் உட்கார்ந்து இருக்கிற இடம் எங்க தெரியுமா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டான்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த பிரம்மத்தினிடத்துல போய் பிரதிஷ்டை அடைய போறேன் குடியிருக்கிற அது எதை போலேன்னாள் நல்ல சித்திர மாசத்துல வெயில்ல அலைஞ்சு உடம்பெல்லாம் இறிஞ்சவன் நல்ல குளிர்ந்த கங்கா மடுவுல போய் குச்சியா உள்ள நல்ல இருக்கிற கங்கா மடுவுல போய் இறங்கிட்டான் தான் கரை வர மாட்டான் ஈஸ்மே சீதமிவ கிரதம் குளிர்ந்த ஜலத்துல போய் மடுவுல போய் இறங்கினவன் எப்படி தாபம் தாங்காம இறங்கினவன் லேசில கரையேற மாட்டானோ அது மாதிரி இந்த சம்சாரமாக பெரிய அத்வாவில விழுந்து நான் திண்டாடினா இன்னமே பிரம்ம பிரதிஷ்டனாயிட்டேன் ஆனந்தகரமான பிரம்மத்தினிடத்துல போயிட்டேன் இன்னமே நான் வெளியில வரமாட்டேன் நானாம் பிரம்ம பிரதிஷ்டோகம் ग्रीष्मे शीतमिव क्रदम् शाम्यामि परिनिर्वाणि சுகமாசேத கேவலம் சாமியாமி பரிநிர்வாமி சுகமாசேத கேவலம் இனிமே நான் சாந்தி அடைய போறேன் ஒரு காரியத்தையும் நான் இனிமே செய்ய போறதில்லை அவன் சகல கர்மாக்களையும் நான் தியாகம் பண்ணிவிட போறேங்கிறான் அப்படி ஒரு காரியத்தையே ஆரம்பிக்காமல் இருந்துட்டா துக்கமே அவனுக்கு கிடையாது அப்புறம் பரிநிர்வாமி துக்கோவாமின்னு அர்த்தமாம் துக்க சம்பந்தம் இல்லாமல் ஆயிட போறேன் சுகமேவலம் எச்சகாம சுகம் லோகே எச்சதீயம் மகத் சுகம் கிருஷ்ணாட்சய சுகசியே இந்த சுகத்துல பதினாறுல ஒண்ணுக்கும் இந்த திவ்ய சுகங்கள்லாம் ஈடுகட்டாது மா தேவலோகத்துல போய் இந்திராணியோட சேர்ந்து இந்திரன் அனுபவிக்கிற சுகத்தையும் ஆசை தியாகம் பண்ணினவனுக்கு ஏற்படுற சுகம் இருக்கேன் இந்த சுகத்தையும் கணக்கு பண்ணினா இந்த ஆசைய தியாகம் பண்ணின சுகத்துல ஏற்படும் பதினாறுல ஒண்ணுக்கு இடுகட்டாதாம் இந்திராதி சுகங்கள்லாம் கிருஷ்ணா नार्हतषोडशीम् कराम् सत एताम् बुद्धिम् समास्थाय मङ्गलर्वेदमागतः सर्वान् कामान् परित्यज्य प्राप्य ब्रह्म महत्सुखम् प्राप्य ब्रह्म महत्सुखम् तत एताम् एताम् बुद्धिम् समास्थाय இம்மாதிரியான ஒரு புத்தியை அடைஞ்சு மங்கி வைராக்கியத்தை அடைஞ்சுட்டாளா அவன் அப்புறம் ஒரு காரியம் செய்யலையா செய்யும் நிர்வேதமாகதா அப்புறம் ஒரு தனக்கு பசிக்கு ஒரு வஸ்து வேணும் கீழே ஒரு பழம் இருந்தா கூட போய் எடுக்கிறது இல்லை ஆறா கையில கொண்டு போட்டா வாக்குல போட்டா சாப்பிடறது இல்லாமலாம் சாப்பிடறது இல்லை அப்படி வேதத்தை அடைஞ்சு பரமசுகத்தை அடைஞ்சானா மங்கி அமிர்தத்வம் கிளாகமது ரெண்டு கால போனத்துல அவனுக்கு மோட்சம் கிடைச்சு போட்டான் கம்யநாசகிருத்தே மங்கிஹி இந்த புது கால வாங்கி ஜீவனத்துக்கு ஆரம்பிச்சு அது நஷ்டமா போனோன்னு இப்படி வைராக்கியத்தை உண்டு கொடுத்தார் அவன் ரொம்ப சிரமம் ரொம்ப விஷயம் எடுப்போம் கடைசியில ரொம்ப விஷயத்திலிருந்து இலக்கணம் ஆயிடுவாங்க அது ஒரு பெரிய வேகம் தானே ரொம்ப வேகமா போறான்னா என்ன அர்த்தம் இங்க போய் நிற்க போறான்னு அர்த்தம் நல்லா பழுத்து போச்சு ஒரு தென்னம்பழம் மரத்துலன்னா கீழே விழ போறதுன்னு அர்த்தம் அது மாதிரி ரொம்ப விஷயத்துல ஈடுபட்டுதான் பொத்துமா கீழே விழுந்துட போறான்னு அர்த்தம் விஷயத்திலிருந்து உபரத்தி அடைஞ்சுடுவாங்க கொஞ்சம் புண்ணியம் மட்டும் இருக்கணும் இங்க அந்த பழம் விழுறதுக்கு ஒரு காத்து மட்டும் கொஞ்சம் இருக்கணும் சின்ன காத்தா அவன் அப்படி அந்த அந்த கிஞ்சர்க்கத்தை விட்டு கூட அந்த காம்பை விட்டு கூட பிரிஞ்சு சில மட்டையிலேயே இருக்கும் சில தன்னம்பழம் ஒரு காத்து கொஞ்சம் அடிச்ச உடனே பொட்டு கழுவுணும் அது மாதிரி அப்படி கொஞ்சம் வைராக்கியம் கொஞ்சம் புண்ணியம் அப்படி யாரா புட்டுன்னு விஷயங்கள்ல ரொம்ப ஏறினதும் பொட்டுன்னு வைராக்கியத்தையும் அடைஞ்சு போவார் அதனால நாம் போய் அவனுக்கு வைராக்கியம் வந்து தப்புன்னு சொல்றதுக்கெல்லாம் நாம் அதுக்கு அதிகாரி இல்லை அதை நாம் தீர்மானம் பண்ணவே முடியாது இப்படி மங்கி பார்த்துக்கொண்டாள் தம்யநாசகிருத்தே மங்கி அமிர்தத்துவம் கிலாகமதி மோட்சத்தை கூட அடைஞ்சுட்டாராமங்கி இந்த நிலைக்கு வந்தவனுக்கு இனிமே மோட்சத்தை பத்தி கேட்பானே அவன் ஊட்டிக்கு போறதுக்காக மேட்டுப்பாளையம் போனதுக்கு அப்புறம் இனிமே ஊட்டிக்கு போறத பத்தி என்ன சந்தேகம் மேட்டுப்பாளையத்திலே நடுக்க ஆரம்பிச்சு விட்டே குழு தம்பியலாசகிருத்தே மங்கி अत्राप्तिविदाहरन्तीवम् श्लोकम् मोक्षोपसंहितम् श्लोकम् मोक्षोपसंहितम् गीतम् विदेहराजेन ஜனகேன மகாத்மாவான ஜனகன் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கானதை சொல்றேன் நாளாம் இப்ப பீஷ்மர் தர்மபுத்திர பார்த்து ஜனகேன பிரசாமியதான சாந்தாளான മഹാരാജാ വിജയദേശത്തുക്ക് അധിപതിയാണ് ജനകൻ ഒരു ശ്ലോകം ചൊല്ലാൻ യാജ്ഞവൽക്കരണത്തിൽ അത് ചൊല്ലുന്നാളാം അനന്തമിവമേ അനന്തമിവമേ വിത്തം യശമേനാസ്തി കിഞ്ചന മിഥിലായാം പ്രദീപ്തായാം നമേ ദശ്യതി കിഞ്ചനേ ദശ്യതി കിഞ്ചന യാജ്ഞവൽക്കരണത്തില് അവരുടെ ആശ്രമത്തിൽ പോയി പല സന്യാസികൾ വായിച്ചാൽ தண்டங்கமண்டலு காஷாயம் கதிசூத்திரம் பாஷ்ய புத்தகம் எல்லாம் வச்சு வாழ்க்கா ஜனகரும் வாழ்க்கா அப்போ சன்னியாசிகள்லாம் நினைச்சா ராஜானாக்க ராஜ்யவல்கிருக்கு போகணும்னு ஒரு பிரியம் இருக்கு மகாராஜா வந்தா தான் பாஷையை ஆரம்பிக்கிறேங்கிறார் நாமெல்லாம் வந்தா சொல்ல மாட்டேங்கிறார் நினைச்சிட்டு இருந்தாள் ஒரு நாளைக்கு யோக மகிமையில யாஜ்யவல்கியர் என்ன பண்ணிவிட்டா ஜனகர் இங்க காட்டுல வந்து உட்காந்துருக்காரு சன்னியாசிகளோட இத்தனை சன்னியாசிகள் தான் அவர் தான் பிக்ஷை எல்லாம் பண்ணி நிச்சயம் பிக்ஷா வந்தனெல்லாம் சொல்லிட்டு இங்க அரமனையில பிக்ஷாட்டன பிக்ஷையும் பண்ணி வச்சுட்டு இருக்காரு அங்கேயே இவாளுக்கெல்லாம் வந்து மடங்கள்லாம் கட்டி கொடுத்துருக்காரு இவா காஷாயம் கஷாயம் கோபீனம் கட்டி சூத்திரம் தண்டம் கமண்டலும் எல்லாம் அங்கதான் வச்சுட்டு இருக்காள் யாஜ்யவல்கிறனா தன் லோக சக்தியினாலே ஜனகனுடைய புக்ஷமும் இந்த சன்னியாசிகளுக்கு கட்டி கொடுத்துருக்கிற மடமும் ரெண்டும் எரிய எரியும்படியா பண்ணிவிட்டாள் அங்கேருந்து தூத்தாள்லாம் ஓடி வந்து பாதி பாஷ்ய காலத்துல முக்ஷனும் பிடிச்சு கொடுத்து சன்னியாசிகளுக்காக கட்டி கொடுத்த மடமும் தீ பிடிச்சுன்னு எரியுதுன்னு சொல்லிட்டாள் சொன்ன உடனே யாஜ்யம் வைக்கிற இடத்துல சொல்லிக்கல உத்தரசாந்தி பண்ணல கண்டம் உண்ட எல்லாத்தையும் கீழே போட்டு ஓடிவிட்டாள் சன்னியாசிகள்லாம் எனக்கர் போகல யாஜ்யவல்கர் பேசாம கண்டம் மூடிக்கிட்டு இருந்தார் அப்புறம் திரும்பி அவள் எல்லாம் வந்தா காஷாயம் கோப்பின்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாள் வந்த உடனே பாஷ்யம் ஆரம்பிக்கலாம் நாங்கெல்லாம் வந்துட்டோம்னா சன்னியாசிகள் எல்லாம் சரியா இருந்ததா கௌபீனம் கட்சி சூத்திரம் எல்லாம் காட்டாள் எல்லாம் சரியா எடுத்துக்கிட்டோம் உள்ள தீ இருந்து உள்ள உள்ள போய் எடுத்துட்டு வந்துட்டோம்னு சொன்னார் எனக்கரை பார்த்து உங்க இதெல்லாம் அணைச்சு விட்டேடா புக்ஷன்ல தீ பிடிச்சிருந்தது எல்லாம் அணைச்சு விட்டேடான்னார் நாங்க என்ன ஏன் போகலையேன்னார் நாமே விதிலாயாம் என்னுடைய புக்ஷன் நிறைய பணம் இருக்கு அது எங்கி போச்சுங்கிறே அதுக்கெல்லாம் மேலே குவிஞ்ச பணம் என் உள்ள இருக்கே அனந்தமிவமே மித்தம் அவன் ஒரு நாள் பூர்ணமே பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சது ஒரு நாளும் பூர்ணத்தைக்கு குறவில்லாத அனந்தமான ஒரு வித்தம் பொருள் என்னிடத்துல இருக்கும் பொழுது அந்த புக்ஷன் பிடிக்கிறதுக்கு நான் என்னதுக்கா போறேன் இல்லையே நீ பிடிச்சுண்டு தூங்குறேளே வாஸ்தவமா என் வஸ்துவா இருந்து தீ பிடிச்சுண்டா எனக்கு எரிச்சல் ஏற்பட வேண்டாமா பிரதீப்தாயாம் எனக்கு ஒண்ணு எரிச்சல் ஏற்படலையா தீ பிடிச்சுண்டது என் மேல பிடிச்சிருந்தானா எனக்கு எரியும் நானும் இல்லை அது என்னதும் இல்லை எனக்கு இருக்கிற ஏற்படல என்னுடைய பொருள் மூக்க என்கிட்ட உள்ள இருக்கு அனந்தமயமே வித்தம் வித்தம் பூர்ணமான வஸ்து என்னிடத்துல உள்ள இருக்கு இதுதான் சத்தியமான வித்தம் பொருள் அப்படி இருக்க போது நாங்க எனக்கா போறேன் எனக்கு ஒன்றும் உடம்புல எரிச்சல் இருப்பில்லையேன்னாள் போலியோன்னு கேட்டாள் போலேன்னாள் சன்னியாசிலையும் கேட்டாள் இப்பதான் ஜனக்கர் ஒல்லியோன்னா இங்கேதான் காட்டுட்டாள் சொன்னாள் அப்புறம் சன்னியாசிகளுக்கு எல்லாம் புரிஞ்சுது ஜனகருடைய வைராக்கியம் இல்லாமனா சுத்தி போய் ஜனக்கோ வைதேகா அப்படி சொல்லுமா ஆத்மஸ்வரூபத்தை யாக்கியவல்யம் ஒரு நாளைக்கு ஜனக்கருக்கு தனியா சொல்லிவிட்டார் சாந்தோ தாந்தோ விரக்த உபரதஸ்திது சமாஹிதோ பூத்வா ஆத்மனேவாத்மானம் பசியதி சர்வமாத்மானம் பசியதி நைனம் பாத்மா தபதி சர்வம் பாத்மானம் தரதி சொல்லிவிட்டாள் சோகோ ஜனோ சிகித்சாஜரான்னு சொன்னாள் உடனே என்ன பண்ணினான் ஜனகர் சோஹம் பகவதே விதேகாந்தாஸ்யாமி விதேகான் சகதாஸ்யாயேதி சோஹம் பகவதே விதேகான் ததாமி சகதாமாஞ்சாபி சகதாஸ்யாயேதி பகவானான தங்களுக்கு என் விதேக தேசங்களையும் கொடுத்துட்டு அந்த தேசங்களுக்கு ஒரு காவல்காரனாக ஒரு தலகாரியாக இருப்பதற்காக என்னையும் உங்களுக்கு கூப்பிட்டு சோகம் பகவதே விதேகாந்ததாமி மானிச்சாபி சா தாஸ்யாயேதி சொன்னார் இது பாஷ்யக்காரால் பகவதேங்கிறதுக்கு ஆத்மதாய துத்தியம் எந்த உங்களுக்கு கொடுத்தேன் தெரியுமா ஆத்மதாய துத்தியம் ஆத்மஸ்வரூபத்தை எனக்கு கொடுத்த உங்களுக்கு அந்த பகவதேங்கிறதுக்கு அர்த்தம் பண்ணினால் ஆச்சரியாளுக்கு தான் அது பண்ண தெரியும் அந்த இடத்துல பகவதேங்கிறதுக்கு ஆத்மதாய துத்தியம் ஆத்மதானாக தங்களுக்கு கொடுத்தேன் சோஹம் பகவதே விதேகாம் ததாமி மாஞ்சாபி சகதாசியாயேதி ராஜ்யத்தை நாங்க ஆள முடியும் என்றார் யாஜ்ஞர் அதை காவல் காக்கிறதுக்கு நானும் என்னையும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்டேன் நாளா எனக்கு எழுட்டாள் யாஜ்ஞவல்கிறதுல அப்படி மகாத்மாவான ஜனகர் சொன்ன ஸ்லோகம் இருக்கே பீஷ்மர் சொல்றார் இந்த ஸ்லோகத்தை சண்முகத்துல अनन्तमिवमे वित्तम् नास्ति किञ्चनायाम् प्रदीप्तायाम् न मेनश्यति किञ्चन अत्रैवोदाहरन्तीमम् बोध्यस्य पदसञ्चयस्य पदसञ्चयम् बोध्यम् शुल्यूरावधूतसन्न्यासी अन्धमहात्मावान महर्षि புண்ணியபுருஷால் சொன்ன ஒரு திவ்ய சரித்திரம் சொல்றேன் கேளு நாளாம் பீஷ்மர் வேதம் பிரதிவிநியஸ்தரம் வைராக்கியத்தை குறிச்சு போத்தியங்கிற ஒரு புண்ணிய புருஷால் அவதூத்தாள் சொன்னேன் மகாத்மாவான நவுஷனுக்கு சொன்னாலாம் நவுஷன் போய் உபதேசம் பெற்றிருந்தானா காட்டில போத்தியம் சாந்தமிஷம் ராஜா சாந்தமிஷம் ராஜா நகுஷனுடைய புத்திரனான எயாச்சி போய் கேட்டாளாம் நிர்வேதாந்திமாபன்னம் சாஸ்திரப்பிரஜானதர்ப்பிதம் வைராக்கியத்தினால சாந்தாளா இருக்காளாம் காட்டுல அவரு எல்லாத்தையும் விட்டு விட்டு இருக்காரு சாஸ்திர பிரஜான தர்ப்பித்தம் சர்வசாஸ்திர சாரத்தை உணர்ந்து பிரஜானம்ங்கிறதுக்கு அனுபவம் அர்த்தம் விஜயானம்னா எப்படியோ அது மாதிரி பிரஜானம்ங்கிறதுக்கும் ஞானம்னா சாஸ்திர ஜானம் விஜயானம்னா சாஸ்திரியமான அனுபவம் அனுபவம் வரணும் இப்ப செவிடியில வாசிச்சவா எத்தனையோ பேர் இருக்காரு செவுடியில வாசிச்சா போடுமா அது பண்ணுமா நலபாகத்தை நலபாகத்தை பத்தி எழுதின ஒரு புஸ்தகத்தை ஒருத்தன் வாசிச்சிருக்கான் அதை வாசிச்சா சுண்ணி உத்தி ஏற்படுமா சரீரத்துல புஷ்டி ஏற்படுமா இல்லை அது அப்படியே சாம்பார் போட்டு விட்டு தானம் வெட்டி போட்டு அப்படியான போட்டு பண்ணா தானே திருப்தியா இருக்கு ஆகினால சாஸ்திர பிரஜான தற்பிதம்ங்கிறாள் சாஸ்திரானுபவத்தினால திருப்தாளா இருக்காளாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற அர்த்தங்களை அனுபவத்துக்கு கொண்டு வந்து அப்படி பரம திருப்தாளான மகான்களான യസ്യ ഖണ്ഡാനാം നാഹുഷൻ ഉപദേശം മഹാപ്രാജ്ഞേ സമസ്യോപരിശസ്വമേ ശാന്തിയെ നീங்க இப்படி அடைஞ்சிருக்கீங்களே லஜ்ஜை இல்லாம வஸ்திரம் கூட இல்லாமல் இருக்கீங்களே இம்மாதிரியான நிலைக்கு வந்ததற்கு காரணம் என்ன அது எனக்கும் உபதேசம் பண்ணணும்னு காட்டானாம் நாகுஷன் புத்தி எந்த புத்தி எதுனால உங்களுக்கு இந்த நில வந்தது சாந்தாலா சஞ்சரிக்கிறேன் கொஞ்சம் கூட உங்களுக்கு விஷய பிரச்சனை இல்லை கலக்கமும் ஏற்படல மனதுல கலக்கம் ஏற்பட்டா தெரியுமே நீங்க வந்ததற்கு காரணம் என்ன அதை எனக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு காட்டாராம் போத்தியரை பார்த்து बुद्ध्या उपदेशेन वर्तामि नानुशास्मीह कञ्चन அனுஷாஸ்மீஹ கஞ்சன நான் உத்திருக்கையும் உபதேசமும் பெற்றுக்கல நான் உத்திருக்கு உபதேசமும் பண்ணல போத்தியம் நான் உத்திருக்க போய் எனக்கு குடு சொல்லி கொடுன்னு கேட்கவும் இல்லை நான் உத்திருக்கு சொல்லிக் கொடுக்கவும் இல்லை இந்த ரெண்டு காரியமும் பண்ணல ஆனா அந்த வஸ்துவனுடைய லட்சணத்தை சொல்றேன் அதுல இருந்து நீ தெரிஞ்சுக்கோ அது என்னன்னு அதுக்கு லட்சணம் சொல்றேன் அதுல இருந்து நீ தெரிஞ்சுக்கோ நான் உனக்கு உபதேசம் பண்ணல நானும் உபதேசம் பெற்றுக் கொள்ளலே ஒரு இடத்திலையும் நாராம் போத்தியன் गलाकुरस्तर्पः சாரங்கான்வேஷணம் வனே शुकारः कुमारी च நான் அவளிடத்திலே உபதேசம் கேட்காமலே நான் அறிஞ்சு கொண்ட விஷயம் ஆறு குருவினிடத்திலே நாராம் போத்தியர் யாராரு நாள் திங்களூர் தாசி அவளிடத்துல ஒண்ணு தெரிஞ்சிருந்தேன் குரலம் நூறு பட்சி அது எனக்கு குரு குரு பாம்பு குரு குரு எனக்கு காட்டுல சஞ்சரிக்கிற தேன் வண்டு இருக்கேன் அந்த வண்டு எனக்கு ஒரு குரு நாளாம் வில்லாடி பானம் போடுறோம் வில்ல வச்சுன்னு பானம் போடுறோம்னு ஒரு குரு எனக்கு ஒரு கன்னிக்கை ஒரு கன்னிக்கை கல்யாணம் ஆக வேண்டிய கன்னிக்கை இப்படி ஆறு பேர்ல எனக்கு குரு நாளாம் ക്ഷടേതേ ഗുരഹോ മമ ആറണത്തിലെയും നാം കത്തുകൊണ്ടേ നാളാം എണ്ണം പരമം ശുഭം ആശാം നിരാശാം സുഖം സുഖങ്ങളെ നൂറ് ദേവദാസി ഒരു ദാസിയുത്തി നല്ല குமாரிகள் பார்த்தா மோகிக்கக்கூடிய ரூபம் நல்ல ஆபரணம் நல்ல வஸ்திரம் அவளை அப்படியே வாசல்ல வந்து அலங்காரம் பண்ணிட்டு நாலு மணியிலிருந்து பகல் நாலு மணியிலிருந்து வாசல்ல வந்து முன்னால் ஆறாவது பிரபு போகணும் கார்ல இதுல போனா அவங்ககிட்ட இருந்து பணத்தை காசை வாங்கிக்கலாமேன்னு வாசல வந்து நின்று நின்று பார்த்தா அவனவன் எத்தனையோ கவலையோ விலையை போயிட்டே இருக்கான் இவ்வளவு பார்க்கவே இல்லை ஒருத்தர் இவ வர கார்கள் எல்லாத்தையும் தனக்கு தான் தனக்காக தான் வரான் பணத்தை எடுத்துக்கிட்டு முட்டையை கட்டின்னு நினைச்சிட்டு இருக்காரு அவனுக்கு அவன் காரியம் எத்தனையோ கவலை கோர்ட்ல கேசு இருக்கு அப்படி போன்றிருக்கா ராத்திரி பன்னெண்டு மணி மட்டும் நின்னா ஒத்தனும் இவரை கவனிக்கவே இல்லை அப்ப இவனுக்கு தோணித்துதான் ஆஹா இப்படி ஆசை தானே காலெல்லாம் வீங்கி போச்சே நின்று பகல் நாலு மணியிலிருந்து ராத்திரி பன்னெண்டு மணி மட்டும் நின்னமே இந்த நிற்பதை பகவத் சன்னிதியில போய் நின்று கதறி இருந்தா சுவாமி ஏந்து கேட்டிருப்பனே இப்படி வீணா ஜிம்மா வீணா அடிச்சு விட்டுருவோமே நினைச்சு நைராஷ்யம் பரமம் சுகம் இன்னமே இது மாதிரியான விஷயத்துல சித்தத்தை ஈடுபடுத்துவதே இல்லை தீர்மானம் பண்ணிட்டாளாம் அந்த ஆசையை தொலைச்சாளாம் அதுல இருந்து கவலை இல்லாம தூங்கினாளாம் சுகம் சுஸ்வாபிங்களாமிஷம் குரவம் மத்தியமானம் நிராமிஷை அது ஒரு மாம்ச கண்டத்தை இருந்தோ வாக்கில குத்தின்னு வந்தது ஒரு மாம்ச கண்டம் கீழே கிடந்தது அது குத்திக்கிண்டு வந்தது அதை பார்த்துட்டு இன்னும் பலிஷ்டமான தடி பட்சியெல்லாம் இதை வந்து கொத்த ஆரம்பிச்சுட்டு முதுகையும் மூக்கா தலையும் மூக்கையும் குத்துருது அந்த அந்த போடுட்டு மாம்சத்து கீழே போடும்ட்டு கோவிந்தநாம சங்கீர்த்தனம் அப்ப என்ன பண்ணினா இது கையில சாமான் இருக்கும் இல்லையோ அது எல்லாமே சொல்லி இதை வந்து பொட்டு பொட்டு குத்த ஆரம்பிச்சிருந்தோம் குத்த ஆரம்பிச்சா இதுக்கு மாம்சத்தை விட இஷ்டம் இல்ல அப்புறம் வலி பொருட்கள் விட்டு சாமிஷம் குரம் बध्यमानम् निरामिषैः अविषस्य परित्यागादि कुररः सुखमेधते விட்ட உடனே கையில இது கனம் இருந்த மட்டும் பயம் இருந்தது மடியில கனம் இருந்த மட்டும் இதுக்கு பயம் இல்லை மாடு வாங்கறதுக்காக ஒருத்தன் பணத்தை எடுத்துட்டு போனா பௌர்ணமி இன்னைக்கு நல்ல சித்திர மாசம் காட்டு வழியா போனா அறுபது ரூபா பணத்தை எடுத்துட்டு ராத்திரி பன்னெண்டு மணி மட்டும் நல்லா இவனுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது பட்டுக்கணும்னு நினைச்சான் சித்திர மாதம் இருக்கும் காடு அங்க ஒரு குளத்தை பார்த்தா பக்கத்துல ஒரு குளம் இருந்து பெரிய குளம் அது சித்திர மாசமாயினால் நடுப்புறத்தான் ஜலம் இருந்து சித்தி ஜலமெல்லாம் இல்லை கரை அந்த போய் அந்த மணல்ல போய் ஜலக்கரையில போய் படுத்துட்டார் நல்ல சந்திரிக்கையிலே உன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கான் மேல ஒரு கருப்பு துணியை மேல பூச்சின்னு தூங்கிட்டு இருக்கான் இருபது திருடனா ராத்திரி ஒரு மணிக்கு இங்கேயோ திருட்டுக்காக போக பரவிட்டு போனான் அப்படி காட்டுல போறது எட்டி இருந்து பார்த்தா ஒரு வரலாறு கந்தமான குளத்தம் கிடையாது கீழே படுத்துட்டு இருக்கிறவங்க அது என்னடா அங்க ஆரோத்தம் பட்டு இருக்கான் போல இருக்கேன் அவங்ககிட்ட ஏதாவது இருக்கா பாப்பமாடா ஆனா ஒருத்தன் நூத்தஞ்சு நாள் ஆரோ கருகு கட்ட ஊரை போட்டு அது கிடக்கடா இலக்கரையில என்ன அப்படியானா போகண்டான்னா இவன் இருபது பேர்ல அவனை விட்டுட்டு போட்டான் இந்த பத்து இருக்கிறவங்க பேசாம இருக்கக்கூடாதோ உங்க வீட்டு கருவு கட்ட மாடு வாங்கறதுக்கு அறுபது ரூபா பணத்தை மடியில் முடிச்சுக்கிட்டு தூங்குமோன்னு கேட்டான் உங்க வீட்டு கழுவி கட்ட இப்படிதான் படுத்துட்டு இருக்குமோன்னா செத்தான்னா இருபது பேருமா தான் அடிச்சா மனதை புரிய போட்டா ஆமீஷ சாமீஷம் குரரம் ஜகுணானம் வெளியில கரம் இருந்தா பயம் தான் விஷம் தூங்கப்படாம பாட்டுக்க இப்படி வாயினால கட்டு போடுவோம்னு சொல்லுவான் பணத்தை புள்ளி கூட்டான் எல்லாருமே அடிச்சு பத்து அடியும் அடிச்சுட்டு கூட்டானே பணத்தை புள்ளின்னு போறதோட போறானே பத்து அடியும் அடிச்சு சத்தம் கத்தம் போடாம இருக்கிறதா இதுல ரெண்டு கூட்டாங்க இந்த இந்த கொரோனா பட்சி தன்னால முடிஞ்ச மட்டும் பார்த்தது ரொம்ப ரத்தம் கொட்ட ஆரம்பிச்ச உடனே பொட்டுன்னு விட்டுட்டான் மாம்சத்தை அப்புறம் எல்லாம் விட்டு போட்டு அப்புறம் இதை அடிக்க போய் கிட்டக்க கிட்ட அப்புறம் இன்னொரு பட்சி வருமோ இதுனா ஏற்றம் கிடைக்காதே அதனால பொட்டுன்னு போட்டு எல்லாமே விட்டுட்டு போட்டுதான் அதனால ஒரு வஸ்துவும் நம்ம கையில வச்சுக்க கூடாது இடுப்புல காஷாயம் இருந்தா கூட புரிஞ்சு விடுவான்னு நான் பயந்து விட்டேன் விட்டேன் சொன்னாடா गृहारम्भो हि दुःखाय न सुखाय कदाचन सर्पः परकृतम् वेश्म प्रविश्य सुखमेधते கிருஹாரம்போ हि दुःखाय பாம்புங்கிட்டே ஒண்ணு தெரிஞ்சினேன் பாம்பு தான் வீடு கட்டுவதில்லை குடியிருப்பதற்கு பின்ன என்ன பண்ணும் தெரியுமா எலி தூண்டின வந்து இருக்க அதுக்குள்ள போய் குடியிருக்கும் அது பாம்புக்கு வந்து பண்ண தெரியுமோ தெரியவும் தெரியாது அது எலி ஏதாவது பண்ணி வச்சுட்டு போய் இருக்குமா அப்படி யாராவது கிரகத்தால் கட்டி வச்ச இடத்துல இருக்கிறதுன்னு நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் நான் உன்னையும் போய் நான் நான் வசிப்பதற்குன்னு ஒரு கிரகம் கட்டுவதில்லை கிரகாரம் துக்காய சுகமேதே பிரவிஷ்ய சுகமேதே யாரோ அஸ்தால் கட்டி விச்சத்துல போய் உட்கார்ந்து பிராணாயம் பண்ணுவோம் பிரணவ ஜபம் பண்ணுவோம் அப்படி போய் இருக்கேன் அக்கம் என்று சொன்னால் புத்தியர் சுகம் ஜீவந்தி முனையியம் அபத்ரோஹி அத்ரோஹேணைவ பூதேணைவ பூதானாம் மகான்களான மகர்ஷிகள் இருக்காளே சன்னியாசிகள் அவ என்ன பண்றாளா அரிசி பானை வீடு வாசல் பாத்திரம் தவலை இதெல்லாம் வச்சுக்கிறது இல்லையா சன்னியாசிகள் ஏன்னா இனிமே அதை காப்பாத்துறதுக்கு ஆள் மேல மேல மேல மேல வரும் அப்படின்னு கையை நட்டுக்கிட்டு போடுறா அதுவும் எப்படி உத்தருக்கும் தொந்தரவு இல்லாம தொந்தரவு இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வாங்கி மாதூக்கரம் வாங்கி சாப்பிடுறது சன்னியாசிகள் பண்றத அந்த சன்னியாசி தர்மத்தை நான் இந்த தேன் பூச்சி நடத்துறேன்னு தெரிஞ்சுட்டேன் பிரமரம் என்ன பண்றதா வந்து பூவுல போய் உட்கார்ந்து தேனை பிடிக்குமா அந்த தே அந்த பூ ஆடாதான் அந்த பூவை கீழே தள்ளாதான் களையை உடிக்காதான் அந்த பூவிலே உட்கார்ந்துன்னு இருக்காதான் கொஞ்சம் எடுத்துட்டு உடனே அந்தன போடுவான் இதுக்குதான் மாதுகரம்னு பேரு மதுகர விற்பிக்கு மாதுகரம்னு பேரு மதுகரம்னு பிரமரத்துக்கு பேரு தேன் எடுக்கிற பிரமரத்துக்கு பேரு அது அப்படியே கொஞ்சம் அங்க தேனை பிடிக்கும் உடனே இன்னொரு பூல போய் உட்காரு இன்னொரு போய் உட்காரு இன்னொரு பூ உட்காரு மறுபடியும் வேற காட்டு கூட போகணும்னே மறுநாளைக்கு அப்படி போடும் ஒரு பூவுக்கும் ஒரு மரத்துக்கு ஒரு வடஞ்சலை கொடுத்து எப்படி அந்த வண்டானது தொந்தரவு கொடுக்காம தன் ஆகாரத்துக்கு வேண்டிட்டு போய் கிரகிச்சுக்குவோம் அது மாதிரி சன்னியாசிகள் எங்கேயாவது போய் அப்படி கையை நீட்டி கொடுத்ததை வாங்கி விட்டு மாதுபுர விற்பியை அவலம்பிச்சிருக்காளே அந்த மதுபுரத்தினிடத்திலிருந்தான் சன்னியாசிகள் இந்த தர்மத்தை அடைஞ்சாள்னு நானும் அந்த மாதுபுர கைகொண்டிருக்கேனாராம்போத்தியர்ஸ்திரேபியோ மதிமாரமாஜத்யாரே புஷ்பேபிரைவ ஷட்பத பூ சின்னதான பூ இருக்கு பாருங்க இந்த தும்பப்பூ அதுல இருந்து பெரிய தாமரை பூ வரையிலும் இருக்கிற இடத்துல இருக்கிற தேனை போய் எடுக்குமா வண்டு அது மாதிரி சின்ன சாஸ்திரம் பெரிய சாஸ்திரம் எல்லாத்துல இருந்தும் சாரத்தை எடுக்கணும் அவன் வருமனை பிக்ஷாடனம் மட்டும் பண்றது அதுல இருந்து கிரகிக்கல பிக்ஷாடனத்தை ஒரு விதமா கிரகிச்சுன்னு இன்னொரு விதமா சர்வசாஸ்திரங்கள்ல இருந்தும் சாரத்தை கிரகிக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுன்னு எப்படி சின்ன பூவுல இருந்தும் பெரும் பெரும்பூவுல இருந்தும் கூட அந்த வண்டானது தேன் வண்டானது தேன் எடுக்கிறதோ அது மாதிரி அல்பேபியோ மதிமான் சர்வதத்தாரமாதே புஷ்பேவ ஷட்பதா இஷுகாரோ நர கச்சிதி விஷாவாசக்தமானசீவேனாபி கச்சந்தம் ராஜானம் நாவபுத்தவானே இஷுகாரோ நர கச்சிதி வில்வித்த கத்துக்கிட்டான் அவனிடத்துல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுட்டேங்கிறார் போத்தியர் அவன் ஒரு குரு எனக்குங்கிறார் ஆனா உபதேசங்கன வர்த்தான் அவங்கிட்ட போய் நான் குருவா அவனை வரிச்சு பிரிச்சு நான் கேட்கல நானா திருச்சித்திர குறியாக இருந்து பக்கத்துல இந்த ராஜாவை இவன் தரிசனம் பண்ணும் நினைச்சாக்க இவன் இவன் ஆயுஷ்ல கூட உள்ள போக முடியாத அரண்மனைக்குள்ள அந்த மகாராஜா இவன் பக்கத்துல வந்து நிற்கிறார் அந்த அந்த பதினஞ்சு நிமிஷமா இவன் லட்சியத்தை பார்த்துட்டு இருக்கிற போது ஆச்சரியப்பட்டு அது மாதிரி இருக்கணும் மகாராஜா வந்தா கூட விஷயாமல் பிரம்மத்தை லட்சியமா வச்சு அடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னாரா போத்தியன் इषुकारो नरः कश्चिति ईशावासक्तमानसः समीपेनापि गच्छन्तम् राजानम् नावबुद्धवाने बहूनाम् कलहो नित्यम् द्वयोः सङ्कथनम् ध्रुवम् सङ्कथनम् ध्रुवम् एकाकी वितरिष्यामि कुमारी शङ्खको यथा குமாரி சங்ககோ யதா குமாரியா இவ கங்கனாக நாள் பாகவதத்தில் கல்யாணமாக வேண்டிய ஒரு பொன் கையில போட்டுள்ள இந்த வளை இருக்கே அது கூட எனக்கு ஒரு குருன்னார் போத்தியர் ஏன்னார் சன்னியாசி உத்தரத்தான் இருக்கணும் ரெண்டு பேர் சேர்ந்துட்டா துவயோ சங்கதனம் ரெண்டு பேர் சேர்ந்துட்டா மிதுனம் தத்தி ஜானியாத்துன்னா நம்ம பத்னி கூட இருக்கா போலதானா இன்னொரு சன்னியாசி கூட இருந்தா அப்புறம் புகுனாம் நாள் இன்னும் மூணு பேர் சேர்ந்துட்டா என்னன்னா கலகோ நித்தியம் நாள் கலகம்னா அதான் கையை மாதுபுரம் வாங்கி அப்படி கருதல விட்டாளா இருக்கிறவ பார்த்து இலை போட்டு நீங்க என்னமா அதனத்துக்கு அப்படி பண்றேன் எனக்கு அப்புறம் கக்க முடியாது தோணுங்களேன் என்ன அவருக்கு இல போட்டு சாப்பிடுறதுக்கு பிரதிபந்தமா இருக்கும் அதனால இவாளை பார்த்து நீங்க எப்படி பண்றீங்களேன்னு கேட்பாள் அப்படி இல்லாம வரும் அதனாலதான் தனித்தனியா ஒதுங்கி ஒதுங்கி அவள் ஒதுங்கி இருப்பாள் சன்னியாசிகள் ஆனா பகுனாம் கலகோ நித்தியம் நிச்சயம் மூணு பேர்கள் சொல்லிட்டா கலகம் தான் நாலு பேர் சொல்லிட்டா அது தான் வித்யாரண்யா அதனால ஏகாக்கி விசரிஷாமினாள் உத்தமாக சஞ்சரிக்கணும் அதை எங்கிருந்து தெரிஞ்சது தெரியுமோ கல்யாணமாக வேண்டி கன்னிக்கை நடத்துலேன்னு தெரிஞ்சுன்னே இந்த இடத்த சொல்றதுக்கு அவன் பெரியவாள் இருக்க சொல்லலாமே ஒரு காமக்கோதம் உள்ள சன்னியாசி இருக்கிற இடத்துல சொல்லிட்டேன்னா என்ன உட்காந்து வைக்க மாட்டாங்க முகமும் வந்துடும் என்ன எது சொல்றோமோ அது மாதிரியான மூர்த்தியவா அப்படிப்பட்ட புண்ணிய புருஷாள் வைராக்கிய சம்பன்னாள் ஆகினாலே அவளை பெரியவாளை தைரியமா சொல்றேன் இல்லவனா இன்னைக்கு இந்த கதையை சொல்லாம வேற கதை ஆரம்பிச்சிருப்பேன் அவன் வேற ஏதாவது கூப்பிட்டாளான நமக்கு அவ பெரியவாதான் சாஸ்திர கோபிஷ்டரா ஒரு சன்னியாசி இருந்தார் அவர் நரசிம்ம அவதாரமா நினைச்சு போட்டுட்டார் நரசிம்மமா நினைச்சு விடும் சொல்லி இருக்கு நமக்கு இப்படி சாந்தாளா இருந்தா அவளை வந்து சுத்தமான சைத்தன்யமான பரம் பிரம்மமா நினைச்சுக்கோ அப்படி போய் சொல்லி சாஸ்திரத்துல நமக்கு பிரிவாள் தான் கோபிஷ்டாளா சன்னியாசிகள் இருந்தா கூட ஆனாலும் நான் இதெல்லாம் என்னவா சொல்ல முடியும் அப்படி கோபதாபம் உள்ளவாளை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு சொல்லிட்டா பிரமாதமான கோபம் வந்து தன்னை சொல்லிட்டா போல தோணி போடுமே அது அவ வந்து புண்ணிய புருஷாள் இப்படி வாசனையினாலே சன்னியாசம் லவன பால்யத்துல சன்னியாசம் சித்திக்குமா அந்த சன்னியாசத்தை சரியா அது யசாஜாத்தன் அந்த நிலை அப்படிப்பட்ட நிலை பெரியவாளுடைய ஒரு பூர்ணமான அனுகிரகம் கடைசியிலவான் காளிதாசன் சொன்னா அஸ்தமனமாற போது சூரியன் தன் தேஜஸ் அக்னியை கழிச்சுட்டு போனான் அதனாலாம் பகல்ல நெருப்பு தீக்கு பிரகாசம் இல்லை ராத்திரி தீ அதிகமா பிரகாசமா இருக்கே என்ன காரணம்னா தினாந்தே நிஹிதம் தேஜஸ் சரித்திரேவ ஹுதாசனாக அஸ்தமனம் போது சூரியன் தன்னுடைய பவர் மூக்க இங்க கொடுத்துட்டு போடுவான் இங்க வச்சுட்டு போடுவேன் அக்னி நிலத்துல கொடுத்துட்டு போடுவான் அது மாதிரி அவ கடைசியில தான் வந்து விதேக கைவலத்தை அடையிற போது தன்னுடைய தபஸ் மூக்க இங்க கொடுத்துட்டு போட்டாள் வாழ்றதுல அதே இதுதான் அவ எப்படி இருந்தாலும் பெரியவாள் சந்தமங்கலத்துல அது மாதிரியாவே இருக்காள் அதனால அவளை வச்சுங்கன்னா இதை சொல்லலாம் இந்த புத்தியனுடைய ஒரு உபதேசத்தை வேறு கோபதாபம் உள்ள இத்திகளை வச்சுக்கணும் இது சொல்லவே முடியாதுன்னு நான் சொல்றதில்லை அவ இருந்தாக்க அதை விட்டு விடணும் தரல இன்னும் அவாவர்த்தப்படுவானே விட்டு போது இது நான் தைரியமா சொல்லக்கூடிய ஒரு சந்திதியாகினால இது சொன்னேன் குமாரி குமாரியாயுவ கங்கணக குமாரி சங்ககோ யதானால் இங்கே கல்யாணமாக வேண்டிய பெண் மின்னாள் எல்லாம் செங்குல விளை பண்ணி போட்டுக்கிறது சங்கம் இருக்கே அதுலயே விளை பண்ணி போட்டுக்கிறது கையில அது சந்திக்கும் அப்புறம் அது வந்து சங்கத்துக்கு எந்த பவர் உண்டோ அந்த பவரை அறக்க கொண்டு அறக்குனால அப்படி போட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் அது இப்போ கண்ணாடியில வந்தது அப்புறம் ரப்பர்ல வந்தது இப்ப எதுல வந்திருக்கோ தெரியல அவன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பெட்ரோல்ல வந்துடும்ல நான் பெட்ரோல்ல விலையில அதையும் கையில பண்ணி போட்டுப்பா அது கிட்ட கொண்டு போடாங்க கிட்ட போக ரப்பர்ல வந்திருக்கு இல்லை இதுல எல்லாம் போறதும் தெரியல இந்த பரப்பிரத்தியமான புத்தி ஸ்திரீகளுக்கு ரொம்ப அதிகம் உண்டா ஒரு அம்மா பண்ணி போட்டு ரப்பர் விளையில உடனே ஜெகத்து மூக்க ரப்பர் விலை அந்த கல்யாணமாக வண்டி பொண்ணு சங்கத்துல வள கங்கணம் பண்ணி ஆறு கங்கணம் இந்த கையில ஆறு அந்த கையில ஆறு போட்டு இருந்தாள் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகணும் ஆகல அவன் அப்பா அம்மா எல்லாம் எங்கேயாவது கோவில் குளத்துல போய் பிரார்த்திச்சுன்னு வருவோம்னு புண்ணு தீர்த்தத்துக்கு போயிருந்தாள் அந்த சமயத்துல வரிக்கிறதுக்கு பொண்ணை பாக்குறதுக்கு அஞ்சாறு புருஷாலா வந்துட்டா ஆத்துக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்துட்டா வந்த வந்தவாளுக்குலாம் இந்த பொண்ணு சமைச்சு போட்டாகணும் அந்த பையன் வந்திருக்கான் அந்த பையனுடைய அப்பா சித்தப்பா மாமா மச்சான் எல்லாரும் வந்திருக்காள் அஞ்சாறு பேருக்கு சமயம் பண்ணி ஆகணும் ஆத்துல அரிசி இல்லை கிராமம் ஆத்துல நெல் இருந்தது அந்த கொல்லையில போய் குத்தினாள்கள் குத்துற போது இந்த கையில போட்டுருக்கிற இந்த ஆறு கங்கணமும் கண் கண்ணு சப்பிச்சிருக்கு அப்போ இந்த குழந்தை நினைச்சா நாம் வந்து ஆத்துல அரிசி கூட இல்லை நெல்லு குத்துறோம்னு வாசல்ல பொன்பாக்க வந்தவா நினைச்சு விட போறாளே இந்த சத்தம் கேட்கறதே என்ன பண்றதுன்னு அப்படி ஒரு கங்கணத்தை கழட்டி வச்சாள் அஞ்சு இந்த கையில் அஞ்சு அந்த கையில் அஞ்சு போட்டுனதுனால் கொஞ்சம் நாதம் குறைஞ்சது மறுபடியும் कलहो नित्यम् त्वयोस्तमे कथनम् ध्रुवम् एकाकी विचरिष्यामि कुमारी शङ्खको यथा இந்த குழந்தை அன்னதானம் ரொம்ப அற்புதமா நடந்தது சாஸ்திரியமான முறையிலையும் பரிபூர்ணமான தெய்வோடையும் இங்கேயும் அதிஷ்டமா இருந்தால் அங்கேயும் அந்த கணக்குப்படி நூத்தெட்டு பேர்கள் ஒருத்தர் பேர் கிரமமா எப்படி இப்படி இருக்கணும்னு நினைச்சு பூஜை பண்ணி இது பண்றதுக்கு அதுக்கு அப்படியே வந்தாள் ரொம்ப நல்லா நடந்தது அதை நல்லா பல பேர்கள் நடத்தி வச்சா கூட அதுக்கு மூல காரணமா இருந்தது நம்ம டி எஸ் சுந்தரேஷியர் பாலுவியர் முதல்ல வைத்யநாசாஸ்திரிகள் அது கடைசியில பூர்த்தி பண்றது நம்ம வாழா போயிட்டு ஆறு வைத்யநாதியர் அவன் அவள் எல்லாம் எனக்கு எனக்கு அதில் பங்கு இருக்கட்டும் பங்கு இருக்கட்டும் எல்லாத்துலயும் எடுத்து கொடுப்பேன் மனன்னா வேஷா நட்சத்திரம் பருப்பு இருப்பு ஆத்துல இருக்கிற சாமான்கள்லாம் நிறைய வாரி கொடுத்தாள் அப்படி மனப்பூர்வமா செய்ய மனசு தோணாதுன்னு என்னமோ ஆண்டு தோணும் மேல மேல உற்சாகத்தோட நீங்க தட்சிணை எல்லாம் அவ கொடுக்குற போது இன்னும் தன்னதும் தட்சிணை நூத்தெட்டு பேருக்கு விசாரணம்னு அஞ்சனா இந்த பக்கத்துல ஒரு கிருஷ்ணமாகினால அப்படி கொடுக்க எத்தனை பண்ண போது அது போறாதுன்னு தன்னதும் ஒரு ரெண்டா சரணம்னு நூத்தெட்டு பேர்கள் நூத்தி இருபது பேர்களுக்கு நூத்தி பத்து பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அத்தனையிலையும் தன்னத்தையும் ரெண்டனா சேர்த்து கொடுத்து ரொம்ப அழகா நடந்தது பூர்ண பலங்கள்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா இன்னைக்கு நடத்தினாள் ஏழைகளுக்கும் நிறைய சிஷ்டமா இங்க அன்னதானம் பண்ணாலாம் பெரியவா கூட வந்து பார்த்தாலாம் மகான்களுக்கு எத்தனை தயவு இருக்கு பூதங்களிடத்துலேன்னு இதை பார்க்கணும்னு அவ்வாட்டும் பேசாம அதிர்ஷ்டாந்துக்கு போடலாம் அந்த வெயில்ல இங்க வந்து பார்த்துட்டு போகணும் ஏழைகள் வாங்கிட்டு போனா அங்கதான் பகவான் இருப்பாள் எத்தனை நாளா பட்டினியா இருந்தாலோ அவளுக்கு நிறைய கொடுத்தாதான் அவன் சில பேர் நினைப்பா ரெண்டு தடவை மூணு ரூபா கூட வாங்கி போறாளேன்னு வாங்கி என்ன பண்ண போறாளே சாத்த அவன் வித்து போடுவோம்னு சொல்லுவான் சில பேர் விற்கட்டமே வித்து அவன் என்ன பண்ணுவான் வாங்கிட்டு போனவன் கடைசியில் என்னமா ஆறுது அந்த எண்ணம் இல்லாதனாலதான் இப்ப ஜெகத்திலேயே சண்டை வந்துருக்குங்க அதை பிடிங்க பண்ணும் இதை பிடிங்க பண்ணோங்கிற பாருங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் இப்ப நெல் ஊத்துறதுக்கு ஆயிரக்கலம் வந்துடுது ஆயிரக்கலத்தையும் அவரே சாப்பிட போறாரு எங்கேயோ தான் போறது அவர் சாப்பிட போறது நாற்பது கலம் தானே அப்படி நினைச்சு நம்ம ராஜாக்கள் எல்லாம் மிந்தி பண்ணிட்டு இருந்தார் எல்லாரும் சுகமா இருந்தார் இப்ப என்ன நினைக்கிறான் எல்லாம் அவன் தலையிலேயே எல்லாத்தையும் தூக்கி வச்சோம்னா எல்லாம் கீழே அதுக்கு ஆதார சொல்லி கொடுக்க கூடாது இவன் தலையை கொடுக்கணுங்கிறான் நீ ஒன்னா கூட தலையை சேர்ந்து அப்படி நினைச்சுக்கிறான் ஆயிரக்கல் நிலை இப்ப எனக்கு வந்துட்டுனா ஆயிரக்கல் நிலை நானே சாப்பிட போறேன் ஒரு நாளும் இல்லை அது வெளியில தான் போக போறது ஆயிரக்கல் நெல்லு விளையிற பூமிக்கு நான் உண்டி கவலைப்பட போறேன் அந்த கவலையை ஒண்டியா நான் கவலைப்பட்டு சிரமப்பட்டு காரியம் பண்ண போறேன் ஒத்தனும் கவலைப்பட போறது இல்லை அப்படி ஆயிட போறது ஜெகத்து ஜெகத்து போயிட்டு இருக்கிற போக்கு பின்னாடி தெரியும் இப்ப நான் சொல்லும் போது பரிகாசமா கூட தோணும் சில பேர்களுக்கு இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இது என்னவா ஆக போறதுன்னு பத்து வருஷம் கழிச்சு இருக்கிறவா பார்த்தீங்கன்னா தெரியும் நிச்சயம் அப்ப புரியும் என்னுடைய தத்துவம் அவன் இதெல்லாம் தப்பு இனிமே மறுபடியும் மாறத்தான் உடம்பு தோணி கொடுமே இது பிரயோஜனப்படாது நீ இனிமே ஒன்றும் பிரயோஜனப்படாது பிரயோஜனப்படாது கட்டி கட்டி இடிச்சு மறுபடியும் அஸ்திவாரம் போடணும்னே அப்படி ஆயிடும் அதாவது கவலைப்படுறவும் பட்டுதான் ஆகணும் காரியம் கவலை இல்லாம காரியம் செய்யற மொத்தம் செஞ்சுதான் ஆகணும் எல்லாத்தையும் இவனே செய்ய முடியுமோ கல்யாணம் மொத்தம் பண்றான்னா இவனே நானே சமைக்கிறேன் நானே ஊஞ்சல் கால் நடுறேன் நானே ஊஞ்சல் பாட்டு பாடுறேன் நானே நலங்குறேன் நானே அப்பலாம் புரிக்கிறேன் நடக்குமோ நடக்கவே நடக்கும் ஒரு காரியமே நடக்காதுன்னு கடைசியில கடைசியில கல்யாணமும் நடக்காது அப்படித்தான் இருக்குமே சகலத்தையும் எல்லாத்தையும் வந்து நாமே பிடிச்சுன்னு விடுறேங்கிறான் பிடிச்சு போய ராஜ்யம் ஆண்டு பார்த்தா தெரியும் ரொம்ப தப்பு போறதெல்லாம் சரியே இல்லை இது போய் எங்க போய் முட்டை போறது எங்க போய் முடிய போறதுன்னு பார்த்தேன்னா என்ன பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு புரியுமே அப்புறம் ஆற கேட்கறது இப்ப இருந்துட்டு ஒருத்தர் போட்டாரியால அவரை போய் நான் கேட்டா நீ என்னமோ என்ன ஏன்னு போறா அப்புறம் ஆறு ஆறுகண்டா பொறுப்பும் இல்லை ஒருத்தருக்கும் அவன் அப்படி எப்படி விட்டுட்டு போடுறானே அவன் ஸ்ரீரங்கம் உலக மாதிரி ஆயிடுறதுன்னு அதனால இனிமே ஆற கேட்கறது அப்படிப்பட்ட நிலையில காரியம் செய்யவே கூடாது அது பொறுப்பு தான் இருக்கணும் நான் வர லாபத்தை எல்லாருமா தான் அனுபவிப்பாள் அப்படி எல்லாம் வந்து நீங்க அன்னத்தை வாங்கிட்டு திருப்தியானது பகவானே திருப்தி அடைஞ்சதுங்கிறதுக்கு அவ பெரியவாள் வந்து தரிசனம் பண்ணது அங்கேயும் பூஜை நடக்கிறதுலையும் பெரியவாள் வந்து அவ அனுகிரகிச்சதும் பெரிய லாபம் எல்லாம் வைத்னாயுடுவாளுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் வாத்திர வந்து நீ பெரியவாளை வச்சு பூஜை பண்ணி அது ஒரு பெரிய லாபம் இது மகாபாரதம் பெரிய மகாயஜம் இதை ஈஸ்வரர் தவராஜன் சொன்னதே சுவாமி அங்க வந்து குதிச்சது போல அவ வந்து நீ மகாபாரதத்துக்கு அங்கமான இந்த பூஜா காலத்துல அவ அந்த எல்லா சமயத்துக்கு அவ வந்தது இருக்கே பகவானே நேர வந்து இந்த பாரத யஜ்யத்தை ஒப்புத்துக்கிட்டேன்னு சொன்னா போல ஆச்சுன்னு இந்த குழந்தை கண்ணிக்கு என்ன பண்ணினா கங்கணம் சப்திக்கிறதே வாசல்ல இருக்கிறவா இந்த பொண்ணுக்கு அரிசி கூட இல்லையே நெல்லு குத்துறது இது என்னவா கல்யாணம் பண்ணிக்கிறது நினைச்சு விட போறானே ஒண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டு இந்த கையில ஒரு கங்கணம் அந்த கையில இந்த கங்கணத்தை கழட்டி வச்சாள் மறுபடியும் குத்தினாள் மறுபடியும் சப்தம் இருந்தது இந்த கையில் ஒண்ணும் இந்த கையில் ஒண்ணும் கயட்டினாள் மறுபடியும் நாலு கங்கணம் கொஞ்சம் சப்தம் குறைஞ்சது மறுபடியும் குத்தினாள் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சப்தம் இருக்கேன்னு இன்னொன்னையும் கழட்டி விட்டாள் இந்த கையில ஒண்ணும் அந்த கையில ஒண்ணும் மூணு மிஞ்சிட்டது அப்பவும் கொஞ்சம் சத்தம் இருந்தது மறுபடியும் அதையும் கயட்டினாள் மறுபடியும் குத்தினா ரெண்டு இருந்தது அப்பவும் சப்திச்சது கடைசியில இந்த கையில ஒண்ணும் அந்த கையில ஒண்ணும் வச்சுக்கொண்டு பாக்கியை கழட்டி விட்டாள் உடனே குத்தினால் சத்தம் இல்லை அதிலிருந்து இதை கவனிச்சாலாம் போத்தியம் ஏகாட்சி விசரிஷ்யாமி குமாரியாயிவ சங்ககுமாரி எப்படி குமாரியாயிவ கங்கணாலே அந்த ஒரு கங்கணம் வந்து அவளுக்கு அப்புறம் கவலை இல்லாம போயிட்டான் அவட்டு கதவு தாம ஒண்ணு குத்துறா நெல்லு இவ குத்துறான்னு தெரியாது அவளுக்கு என்ன இந்த பீக்கியா ஆயிட்டாள் பயம் இல்லாமல் ஆயிட்டாள் அதனால சன்னியாசி தனியா இருந்தா பயம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டேன் அந்த ஒரு சங்கத்தை கங்கணத்தை அவள் வச்சுக்கிட்டதே எப்படி பயம் இல்லாமல் இருந்தாலும் அந்த ஒரு கங்கணம் வந்ததே எப்படி பயம் இல்லாமல் போச்சோ அப்படி ஏகாந்தத்துல இருக்கணும் ஒருவனாக இருக்கணும் அங்கே திருநீமே நாளாம் போத்தியம் இப்படி இந்த மஞ்ச கீதம் சொல்லி புத்த கீதம் சொன்னால் பீஷ்மன் தர்மபுத்தருக்கு ரொம்ப அழகான உபதேசம் எல்லாம் பல வேதாந்த கிரந்தங்கள்ல உள்ள பரமசாரம் அஷ்டோத்திர சதோபனிஷத்திற்கு அது உள்ள அதுகளில் உள்ள சாரங்கள் எல்லாத்தையும் போய் பீஷ்மர் தர்மபுத்தருக்கு வாரி கொடுத்தது அதனால சாந்தி பருவா சாந்தி பருவான்னு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா சொல்றாள் ஆபிஷாசை குருவாவிலையும் பரதர்மம் சொல்லியிருக்காள் அப்படின்னு பீஷ்மர் தர்மம் கேட்டுக்கிட்டே வரபோது பீஷ்மருடைய சரீரத்திலேருந்து தார தாரையா ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கான் நித்தியம் எப்படி இருந்தால் மலையிலிருந்து அருவி கொட்டுவது கூட கொட்டுதான் யுதிஷ்டிர உபாகம்ய பிரணிபத்தேனீஷரதத்வே மகாத்மானம் ஹயானமபராஜிதம் யுதிஷ்டிரமுபாகமிய சங்கல்பத்துல பீஷ்மர் படுத்துட்டு இருக்கிற போது ரத்தம் அப்படி கொட்டின்னு இருக்கா அப்ப போய் நமஸ்காரம் பண்ணினாலாம் தர்மபுத்திரம் பீஷ்மரை பார்த்து காட்டாளாம் ஆஹாஹா இப்படி ரத்தம் கொட்டும் முடியா உங்க சரீரத்தை பண்ணதுக்கு காரணம் நான் தானே பாபி நானும் ஆயிட்டேனே காரணம் அர்ஜுனனை விட்டுன்னு அடிக்க சொல்லியிருக்கேன் அது அப்படியே ஓச்சல் இல்லாம கூட்டிக்கிட்டு இருக்கான் ரத்தம் பிரம்மச்சரிய விரதம் பெரிய சரீரம் சத்திரியம் அபாரமான பலம் அது மாட்டுக்கு அப்படியே மலையிலேருந்து அருவி குட்டுமே திருக்குத்தாலத்துல அது மாதிரி குட்டிக்கிட்டு இருக்கா அப்ப போய் கேட்டாளாம் தர்மபுத்திரன் தீவிரௌரணமுதீட்சியமுதீட்சியது சமம் நோபலபே வீர துஷ்கிருந்தான்யேவ சிந்தயன் சமம் நோபலபே வீர துஷ்கிருதான்யேவ சிந்தயன் சராச்சிதம் சரீரம் உடம்பு முழுக்க ஒரே மரணம் அது இனிமேல் இடுக்கிறதுக்கு முடியாதா அப்படி போய் பிரிச்சுக்கிட்டு இருக்கான் உடம்பு முழுக்க எல்லாம் பூந்தா வெளியில தெரியுதா அப்படி உள்ள புகுந்து இருக்கு இப்படி உடம்பு முழுக்க பானத்தை குத்தி சராச்சிதம் சரீரம் பார்த்தாலும் ஒரே உடம்பு முழுக்க இப்படி கண் பண்ணினதுக்கு காரணம் நான் தான் மனசுல நான் எத்தனை நினைச்சு நினைச்சு பார்த்தாலும் நாம் சத்திரியன் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சோம் சுவாமி சொன்னார் போனார்னு நினைச்சாலும் எல்லாத்தையும் தள்ளி என் துக்கம் தான் அதிகமா இருக்கு நாம் பண்ணின தப்புத்தான் என் மனச ரொம்ப பாதிக்குதுன்னு வருத்தப்பட்டாலாம் किन्नु कष्टतरम् ततः இங்கவர்கள்லாம் என்னாலதான் போனால் சமூகத்தர் சொல்றார் நான் ஒரு தலைவனா இருந்து வாருக்கு ஆள் கூப்பிட்டு ஏழு லட்சம் மணி கூப்பிட்டத்தினாலும் துரியோதனம் துரியோதனம் எல்லாரும் போயிட்டாள் இத்தனைக்கும் காரணம் நான் தானே நாளாம் தர்மபுத்திரன் சபஷ்யதி பாபி பார்க்கல இப்போ உங்களே துரியோசனன் இப்படி ரத்தத்தை குட்டிட்டு இருக்கிறவங்கள அந்த பாபியான துரியோசனம் பார்க்கல அவன் பாக்கியசாலியா போட்டான் நான் மாட்டிக்கிட்டேனே இதை பார்க்க त्वामद्य पतितम् शितौ अतः श्रेयो मृतम् मन्ये नेह जीवितमात्मनः மறிச்சு போயிருப்பது நல்லது இப்ப துரியோசனம் நன்மை அடைஞ்சுட்டான் நான் நான் தன்னுட்டேன் நாம் மறிச்சே போயிருக்கப்படாதா யுத்தத்திலே அழுதாராம் தர்மபுத்திரன் பீஷ்வர பார்த்து अहम् हि समरे वीर गमितशत्रुभिक्षयम् சத்ருபீட்சயம் சத்ருக்கள் என்ன கொண்டிருந்தார்களேயான இப்படி உங்களை நான் பார்த்துக்க மாட்டேன் ரத்தமும் பெருக விட்டு இருக்கிற சரீரத்தை நான் நான் இப்போ இதை பார்க்கிறேன்னு வருத்தப்பட்டாராம் தர்மபுத்திரர் நான் இப்படி ஒரு பெரிய மகாத்மாவான உங்கள் உடம்புல ரத்தம் கொட்டும்படியா பண்ணி உடம்பு முழுக்க ஒரே புண்ணா பண்ணி பானங்கள் உள்ள நுழைய முடியா பண்ணிவிட்டேனே அந்நியோகேவை பாபத்திலிருந்தும் பரலோகத்திலிருந்தாவது நான் விடுபடுவேனா எனக்கு மார்க்கம் சொல்லணும்னு கதறினாளாம் தர்மபுத்திரர் ததா பிரசாதி மாம் பிரியம் அப்படி எனக்கு உபதேசம் பண்ணணும் பரலோகத்துல எனக்கு பயம் இல்லாமே பரலோகம் உங்க சீரிக்கிட்டு இருக்கிறதே போகணுமே என்றாள் அவன் இருக்கு दुरवस्थान सम्पात भूमिः गत्वा दृश्याः त्रिभुवन जनायुष्कलान्तः कृतान्तः दृष्ट्वा लभ्याः निरयजनिताः यातनानैकभेदाः विस्मृत्येदम् निखिलमपि तु व्यर्थमायुन्नयामः ஒரு ஒரு வழி நடந்து போக வேண்டிய ஊர் ஒன்று இருக்கு அங்க டாக்ஸிக்கார்கள் ஒண்ணும் கிடையாதாம் இதெந்த ஊரோத்வா நடந்துதான் ஆகணும் அந்த வழியில என்ன இருக்கும்னா அங்க என்ன பிக்சரா வச்சிருப்பான் பாக்குறதுக்கு சகல துரவஸ்தான சம்பாத பூமி லோகத்துல எத்தனை கெடுதல் உண்டோ ரெண்டு வாக்கிலி ரெண்டு வாக்கிலி நெறிஞ்சி முள்ளு உள்ளு எல்லாம் அங்க குமிச்சு கிடக்குமா அந்த வழியில சகல துரவஸ்தான சம்பாத பூமி இந்த வழியில் நடந்து போனோமாம் யமலோகம் அங்க போன உடனே இவனுக்கு என்ன டின்னரா அங்க நடக்க போறது அதெல்லாம் டின்னர் இல்ல தீபாவளி கூப்பிடல வேட்டாத்துல திரிபுவன ஜனாயுஷ்கலாந்த கிருதாந்த பூலோகத்துல இருக்கிற நம்முடைய ஆயுஷ் அபகரிக்கிற எவனை பார்க்கணுமா பார்த்த உடனே அவன் என்ன பண்ண போறான் இவனுக்கு காப்பி சாப்பிட்றீங்களா கேட்க போறான் நீ பண்ணின பாபம் இல்லைன்னா நரக்கம் போகணும் நீ ஒரு லிஸ்ட காட்டுவனான் திருஷ்டுவாலபியாக நிரயஜனிதாக யாத்தனாக நைக்கபேதாக ஒரு விதமான யாத்தனை இல்லையா பல பல இடத்துல அனுபவிக்கணுமா இத்தனையும் மறந்துவிட்டு ஆயுஷ உணா போக்கிட்டு இருக்கேனால் வீட்டுவாள் அவா சிவார்ச்சனை பண்ணிட்டு நித்தியம் பகவதாராதனம் பண்ணினவாள் அவ உலகத்தில் ஆரையா பொறுத்தையான சொன்னா கோவிச்சு பண்ணு தனியே சொல்லிவிட்டாள் വിസ്മൃത്യേതം നിഖിലമപിത്തു വ്യർത്ഥമായുർണയാമഹാ പൂക്കിന്തുകേനെ அறுபது நாள் எப்பொழுதிலும் ஒரு நாள் கூட பகவானுக்கு செலவழிக்கலையேன்னு வருத்தப்பட்டால் தீர்த்திருவாள் அப்படி சொன்னாலாம் தர்மபுத்திரன் பரலோகத்தில் யாவது நான் நாங்கள் பாபத்திலிருந்து விடுபடணுமே அங்கு உன்னிடம் போயாகணுமே யதா உச்சேம പ്രസാദി മാം രാജൻ മമ ചേരിക്ഷസി പ്രിയം നാം ക്ഷേമത്തടയണംനാ பரலோகத்துல நான் எப்படி க்ஷேமத்தாடையணுமோ அதுக்கு உபதேசம் பண்ணணும்னாலாம் அத்தியுதாஹரந்தீமிஹாசம் புராதனம் சம்வாதம் மிருத்யுகௌதம்யோ காலலுத்தகபன்னகை ஒரு இத்திஹாசம் ஒண்ணு சொல்றேன் பிரார்த்தனா இத்திஹ ஆசை இம்மாதிரி முன்பு நடந்தது ஒரு கதை அதை உனக்கு சொல்றேன் நாளாம் பீஷ்மர் தர்மபுத்திரனை பார்த்து நான் இப்ப எல்லாரையும் நான் கொண்டுபிட்டேன் உங்களை நான் அடிச்சுவிட்டேன் துரியோதனை நான் கொண்டுபிட்டேன்னு இவர் வருத்தப்பட்டார் இந்த இந்த விஷயத்துல ஒரு இத்திஹாசம் சொல்றேன் கேளுங்க முந்தி சத்தியமா நடந்ததை அப்படி பரம்பரையா பெரியவர்கள் சொல்லிட்டு வந்ததுக்கு இத்தியாசம் பேரு இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கான் கதையினாக்க பொயின்னு நினைச்சிட்டு இருக்கான் அந்த கதையெல்லாம் விடாதே எங்கிட்டேங்கிறான் கதையெல்லாம் விடாதேன்னா பொயின்னே அவனுக்கு அப்படி சங்கல்பம் அப்படி அவன் மனசு நினைச்சிட்டு இருக்கான் இந்த இதிகாசத்தை சொல்றேன் கேளுனாலாம் பீஷ்மர் யாருக்கு யாருக்கு நடந்த சம்பாதம் நாள் கௌதமின்னு ஒரு சன்னியாசி ஸ்திரீ ஸ்திரீகள் முழுக்குண்டு எதி தர்மத்தை அவலம்பிச்சிருக்காள் நம்ம தேசத்திலையும் தெரியுது ஒரு வேடன் ஒரு சர்ப்பம் காதன் இப்படி ஒரு அஞ்சு பேர்கள் கூடி பேசின ஒரு விஷயம் அதை சொல்றேன் கேளு சம்பாதம் நாளாம் சம்பாதம்னு சொன்னாலே கிருஷ்ணார்ஜுன சம்பாதம் பரதராம சம்பாதம் அந்த சம்பாதம் சொல்ற எல்லாம் அத்தியாத்ம வித்தை வெளிப்பட்டிருக்கும் ஆத்ம வித்தை பிரம்ம வித்தை வெளிப்பட்ட இடத்துல அப்படி சொல்லுவாள் இப்படி ஒரு வித்தை இந்த அஞ்சு பேர்களும் கூடி சேர்ந்து வெளிப்பட்ட ஒரு சம்பாதம்னா அஞ்சு ஒரு பிரம்ம வித்தை வெளியாருது எந்த அர்த்தம் ஆனுசாசனிக்கு பருவா சாந்தி பருவ சரித்திரம் முதல்ல சொல்றது இப்ப ஆனுசாசனிக்கு பருவம் இது சூதமீ நாம காப்பியாசீதி सधीराशमसंयुता அபிலாஷமசம்யுதா सर्पेण दष्टम् स्वम् புத்திரம் अपश्यद्गतचेतनम् கௌதமின்னு சொல்லி சாந்தையாய் வைராக்கியம் வந்த ஒரு ஸ்திரீ எதி தர்மத்தை அடைஞ்ச ஒரு ஸ்திரீ கௌதமின்னு பேரு காட்டுல குடிசை போட்டுன்னு வசிச்சாள் அவளுக்கு ஒரு குழந்தை இருந்தால் பையன் அந்த பையனை வந்து பாம்பு கடிச்சு விட்டு ஒரு நாளைக்கு காலம்பரம் எட்டு மணிக்கு ஸ்வம் புத்திரம் சர்வேண தஷ்டம் ஸ்வம் புத்திரம் அபசத்கதச்சேதனம் நல்ல சர்ப்பம் பட்டுன்னு பிடிச்சு விடுது கடிச்சு விடுது போயிட்டார் அந்த குழந்தை போயிட்டார் கண்ணால பார்த்தாள் அந்த குழந்தை போனப்ப अथ तदम् स्नायुपाशेन बद्ध्वा सर्पममर्षितः अथतम् स्नायुपाशेन बद्ध्वा सर्पममर्षितः दुग्धकोऽर्जुनको नाम गौतम्याः समुपायति சமுபாரயதி அர்ஜுன கண்ணு அர்ஜுன கண்ணு ஒரு வருடம் காட்டுல சஞ்சரிக்கிறவன் அவன் இங்கேயோ இருந்தவன் இந்த பாம்பை பார்த்துட்டான் இந்த கடிச்ச பாம்புக்கு அடையாளம் தெரியும் நேற்று சொன்னதே பாலக்காட்டு சுவாமிகள்னு அவள் வந்து இந்த பினாக்கினி நதியில இறங்கி வரா சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு இறங்கி கரையேறி வரா அனுஷ்டானம் பண்ணிவிட்டு ஒரு பாம்பு ஒண்ணு போச்சு அவ கூட சிஷ்யாளா விஸ்வநாதியர்னு மடத்துல இப்ப இருந்து ஒரு பிரிவால் சன்னியாசம் பண்ணி சித்தியானா இப்பதா ஆச்சாரியி கூட இருந்தாள் அவ அவளை இவ கூட போறாள் இது கடிச்சுட்டு கடிச்சிட்டு வந்திருக்கா இந்த பாம்புங்கிறாள் கடிச்ச பாம்பை பார்த்தா தெரியுமா கடிச்சுட்டு வந்திருக்குன்னாள் அது என்னமா தெரியுதுன்னா எனக்கு தெரியுதுன்னு ஒண்ணு மணலை எடுத்து அப்படியே சுத்தி போட்டாளாம் காருடமான மந்திரம் நீலகண்டத்தை சம்மேளனம் பண்ணி அப்படி போட்டுட்டாள் அது அப்படியே அதுக்குள்ளேயே சித்திக்கிட்டு இருக்கு போயிட்டே இருக்காள் ஐயோ சமீபத்தெல்லாம் கடிச்சிட்டு வந்துருக்குன்னு இவா நேரம் இப்படி போனியோ இப்படி போனாள் ஒரு கிராமத்துக்குள்ள அது தான் வந்திருக்கு அந்த பாம்பு அங்க போனா ஒரு சின்ன முதலியாருடைய திருவு அந்த திருவிழா அழுதுன்றிருக்காள் ஒரு அம்மாவை கடிச்சுட்டு ஒப்புவிட்டாள் எல்லாருமே ஆழறாள் உடனே இவா போனது சாமியார்னா ஏதாவது மந்திரம் பண்ணுவோம் கப்பாளவிய லோகத்துல அங்கே இவாளை பார்த்துட்டு இது மாதிரி பாம்பு அடிச்சுட்டு பாம்புன்னு கத்துனாள் எங்க என்ன உடனே போய் வெளியில் கொண்டு போடும் சரீரத்தை என்னாடுவாள் ரெண்டு பானையும் நல்ல தைரியம் உள்ள ஒரு ஆளும் ரெண்டு வானலி ரெண்டு மேல மூடுறதுக்கு அந்த பானையை மூடுறதுக்கு ஒரு பாத்திரம் இதெல்லாம் கொண்டு வாழ்ந்தாள் நாலு ஷேர் பால் கொண்டு வர சொன்னால் ரெண்டு பாத்திரத்துல பாலை வச்சு கதவை கொஞ்சம் இந்த வாச கதவை கொஞ்சம் திறந்து வச்சுன்னு எல்லாரும் விட்டு கொண்டு மந்திரத்தை ஜபிச்சா ஒரு இருபது நிமிஷத்துல அந்த பாம்பு உள்ள வந்துச்சு உள்ள வந்து என்ன பண்றது அந்த சரீரத்தை போய் ஒரு கொட்டு கொட்டுறது உடனே அந்த பால் வச்சிருக்கேன் ரெண்டு பாத்திரத்துல ஒரு பாத்திரத்துல கொண்டு போய் தலையை வைக்கிறது வாயை வச்சா உடனே அத்தனையும் நீளமா போடுறது இன்னொரு ஒண்ணுல வச்சிருக்கிற பாலை குடிக்கிறது கொஞ்சம் உடனே இதை போய் மறுபடியும் அடிக்கிறது இப்படி அஞ்சாறு தடவை பண்ணிட்டு உடனே அந்த பானையில அதை குடிக்க சொல்லி மேல மூடி கொண்டு போய் எட்டி விட்டு விட்டாள் கொல்லாம இந்த அம்மா வந்து விட்டாள் ஒரு பிள்ளையார் ஊர் கட்டுனா கட்டி விட்டுட்டாங்க முதலியா பின்னாட்சியில் உடனே அப்படி பண்ணிவிட்டாள் அப்படி மாநிலம் இருந்த தேசம் அந்த எல்லாம் அப்படியே மறைஞ்சுக்கிட்டு வருது நினை போகணும்னே ஆமா பாம்பு அடிச்சா அழ வேண்டியதா இல்ல அப்படி ஆயிட போகுது கொஞ்ச நாள்ல ஏன்னா அதை ரட்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை பாம்புக்கு வந்துருச்சா அவருக்கு ஒரு தமிழ மூணு கூட போக மாட்டானே அவன் இந்த வேடம் தெரிஞ்சுட்டான் இது கடிச்சுட்டு வந்திருக்கு இந்த பாம்புன்னு உடனே என்ன பண்ணா அததம் ஸ்நாயுபாஷேன ஒரு நரம்ப போட்டு காட்டுல மறிச்சு போன மனுஷாளுடைய ஒரு நரம்ப பிடிச்சவன் பிச்சு எடுத்து இந்த கடிச்சுட்டு வந்த பாம்பை அப்படி கழுத்துல கட்டி அங்கேயிருந்து பிடிச்சு தூக்கினோம்னா இந்த கௌதமி இருக்கிற இடத்துக்கு உங்க பிள்ளை இந்த பாம்பு தான் கடிச்சது கடிச்ச பாம்பு எனக்கு அடையாளம் தெரியும் அவன் வேடம் சொல்லி அவனுக்கு தெரியும் காட்டுல இருக்கிற வேடம் ஆகினால அங்க இருந்து கௌதமிட்ட தூக்கின்னு வந்தார் அப்படி பிடிச்சி அகதம் ஸ்நாயுபாசேன பத்வா சர்ப்பமமர்ஷிதः. लुब्धकोऽर्जुनको नाम உங்க குழந்தைய கடிச்ச பாப்பி இந்த பாம்பு தான் அவன் சொல்றான் அந்த வேடம் புத்திரஹா பன்னகாதமா புத்திரஹா உங்களுடைய குழந்தைய கொன்ன பாப்பி இந்த பாம்பு ब्रूहि क्षिप्रम् பூஹி க்ஷிப்ரம் மகாபாகே बध्यताम् केन हेतुना இத கொல்ல போறேன் எப்படி கொல்லணும் அப்படியே கட் கட் கட் பண்ணி துண்டம் துண்டமா பண்ணட்டுமா இல்ல தீயில போட்டு எரிச்சுவிட்ட மாதிரி எப்படி இதை கொல்ல சொல்றேன்னு கேட்டாளாம் அக்னௌ கண்டசோபிவா அக்னௌ பிரட்சிப்பியதாமேஷா போட்டு நன்னா அது அப்படி புஷிக்கு விட்டமா அல்லது சித்தியதாம் கண்டசோபிவா அப்படி கண்டம் கண்டமா வெட்டி விட்டமா இந்த பாம்பையும் குழந்தைய கடிச்ச பாம்பையும் காட்டானாம் गौतमी विसृजैनमबुद्धिस्त्वम् விசுஜை நம புத்திஸ்தரம் அவத்யோர்ஜுனகத்வயா அர்ஜுனகத்வயா ஹே அர்ஜுனகான்னு கூப்பிட்டாள் இத கொல்லாதே ஹே அபுத்தினால் புத்தி இல்லாதவனே அதை விட்டு வந்த பாம்பேனா அதை அவுத்து விட்டு விடுனாளா कोह्यात्मानम् गुरुम् குர்யாதி प्राप्तव्ये सति निश्चयने பிராப்தவ்யே சதி चिन्तयन् சிந்தையன்னு வர வேண்டியது விதியினால வர வேண்டியதை அந்த பொழுது நம்மால வந்ததுன்னு நாம் நினைக்கலாம் முன்னாள் கூஷியாத்மானம் குரு குறியாத அந்த பாரத சுமையை நம்ம மேல எடுத்து போட்டுக்கணும் அது அந்த விதி இந்த குழந்தை தலை விதி வந்திருக்கு பாம்பு கடிச்சிருக்கு அப்படி இருக்கோ பாம்பு நிலையில கொண்டு போய் எடுத்து வைக்கணும் கோஷியாத்மானம் குரும் குறியாதி பிராப்தவ்யே சதி சிந்தையன்னே जानाम्यहम् नेह गुणागुणज्ञाः सदा युक्ता गुरवो वैभव सदा युक्ता गुरवो वै भवन्ति स्वर्गस्य ते रूपदेशा स्वर्गस्य ते सुपदेशा भवन्ति तस्मात् क्षुद्रम् सर्पमेनम् हनिष्ये தஸ்மாத் சித்திரம் சர்ப்பமேனம் हनिष्ये பார்த்தா உடனே அந்த ருத்தகர் அம்மான்னு கூப்பிட்டார் உங்களை போல இருக்கிற சன்னியாசிகள் ஞாசிகள் பெரியவாழ்கிட்ட எல்லாம் இந்த லோக விஷயமான பேச்சை கேட்டு உங்க உபதேசத்தை கேட்டா நாங்க கரையேற முடியாதுங்களா ஏதாவது பரலோகத்தை பத்தி உங்கள்கிட்ட கேட்டா கரையேறலாமே தவிர்த்து இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய விஷயத்துக்கு உங்களை கேட்டா கரையேறவே முடியாதுன்னு நானாம் இந்த லுப்தகன் ஜானாமியஹம் நேஹ குணாகுணஜா சதாயுக்தா குரவோ மே பவந்தி சதாயுக்தாக குரவோ மே பவந்தி எப்பொழுதும் அவள் எந்த விஷயத்தில் அவள் சொல்வதை குருக்களாக வைத்துக் கொள்ளலாம் தெரியுமா அவர்களை லோகம் பரலோகத்துக்கு போற விஷயத்தை பத்தி அவளை கேட்டா ஆத்ம தத்துவத்தை பத்தி சொல்லுவாளப்பா இதெல்லாம் வேணாண்டா இந்த விவகாரங்கள்லாம் வேணா இதை விட்டுட்டு பாரமார்த்திக்குமான வழிக்கு வான்னு கூப்பிடுவாள் அப்படிப்பட்ட வாழ்ட்டு போய் ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டா அவனை கொல்லட்டமா வேண்டாமான் அவனை கொல்லத்தான் வேணும்னு அவ இதெல்லாம் பாட வாங்க ஜட்ஜியா அந்த காரியத்துக்கு ஈடுபட அதனால உங்களை கேட்கக்கூடியது பரலோகத்துல க்ஷேமத்தை அடைய வேண்டிய விஷயத்தை தான் கேட்கலாம் நான் இந்த விஷயத்தை கேட்டதே தப்பு கேட்காமலே கொண்டு போறேன் இந்த வேடம் க்ஷுதிரம் शमार्थिनः कालगतिम् वदन्ति शमार्थिनः कालगतिम् காலகதிம் வதந்தி सद्यः शुचम् तत्थविदस्त्यजन्ति शममीप्सन्तः कालयोगम् त्यजन्ति சமார்த்தின காலயோகம் வதந்தி சாந்தாளா இருக்கிறவாள்கிட்ட போய் ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா அப்பா இது காலம் பண்ணதுடா இந்த துக்கத்தை காலம் போக்கி விடுண்டான்னு சொல்லுவாளா பண்ண தெரிஞ்சவன் தனக்கு தப்பு பண்ணவனுக்கு பதில் பண்றதுக்கு சக்தி உள்ளவன் தன் துக்கத்தை எப்ப விடுவன் பதிலுக்கு அவரை கொண்டுபிட்டுதான் அதே கஷ்டத்தை அவனுக்கு விட்டு அந்த துக்கத்தை விட்டுடுவான் சாந்தாளா இருக்கிற மகான்கள் இருக்காளவா என்ன சொல்லுவாளாம் எனக்கு கஷ்டம் வந்துட்டு இந்த சோகம் எப்ப போகும்னு காப்பனா அது அப்படியே காலம் ஆச்சுன்னா இது காலம் பண்ணின காரியம் இது இந்த சோகம் வந்திருக்கு கொஞ்ச நாள் போனா மறந்து விடுண்டான்னு சொல்லுவாளாம் ക്ഷമാർത്ഥിന பிரதீகார ரூபமான அர்த்தத்தை அறிந்தவர்கள் பதில் பண்ணுவதற்கு வல்லமை உள்ள மகான்கள் இருக்காளே தீரர்கள் அவர்கள் என்ன பண்ணுவால் தனக்கு வந்த சோகத்துக்கு பதில் அவனுக்கு சோகத்தை கொடுத்து அவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு தன் கஷ்டத்தை அப்புறம் விடுவானா அது புரிந்த மனசை போட்டு உரிச்சுக்கிட்டே இருப்பான் சத்தியம் அப்படிதான் பண்ணுவானே அவன் அப்படியே நெருக்கி விட்டுடுவான் ஏதாவது தப்பு பண்ணுவானே விடுறதில்லை श्रियः क्षयः शोचताम् नित्यशोही ஸ்ரீயக்ஷயோகதாம் நித்யசோகி तस्माच्छुचम् मुञ्चहते भुजङ्गे ஆயினாலே என் பேச்ச கேளுங்கோ இந்த பாம்பை கொல்லத்தான் ஒழுங்குண்டானவன் இத கட்டாயம் நான் கொண்டுதான் விட போறேன் கௌதமி சொத்து சொத்தை வச்சுட்டு இருக்கிறவனுக்கு அப்படி சொத்து செலவழிகிற போது அதனுடைய சிரமம் தெரியாதா சொத்து போனதுக்கு அப்புறம் தான் அவனுடைய துக்கம் புரியுமா அவனுக்கு அந்த சோகம் அப்பத்தான் தெரியுமா அது தான் தெரியவே தெரியாதா அதனால நான் உங்களை இந்த யோஜனை காட்டுறதே தப்பு இது காலங்குலம்னு சொல்லுவேன் அந்தந்த ஓட்டியை காட்டா அது ஒரு காரணம் சொல்லுவார் நான் வேடன் இந்த பாம்பு பண்ணது தப்பு இதை கொல்லத்தான் போறேன் சொன்னாராம் இந்த வாடன் புத்தகன் கௌதமி நிராமணாம் கோபோஸ்தி குதோபாட்சயாத்தனார்தவாட்சம்யதாம் சாதோ முச்சதாமேஷபன்னகாம் பிராமணானாம் ந கோபோஸ்தி வாஸ்தவமான பிராமணால் யாரு தெரியுமா கோபத்தை விட்டவன் தான் உத்தம பிராமணன் நான் ஒரு பிராமண ஸ்திரீ சன்னியாசினி பிரம்மத்தை தேடுறதுக்காக எத்தனை பண்ணிட்டு இருக்கிறவள் எனக்கு இந்த பாம்பு பேர்ல கோபம் வருவானே பேசாம அந்த பாம்பு அவிச்சு விட்டு அது பாட்டுக்கு போட்டோம் காட்டிலே நாளா கௌதமி தளர்த்தி விடு தயவு இருக்கணும் ஆமா தயவுனால அது பண்ணின தப்ப பொறுத்துக்கணும் பொறுத்துக்கொண்டு விட்டு அந்த பாம்பை விட்டு விட்டு விடுவா கொல்லுவானே நாளாம் கௌதமிங்கிற சன்னியாசினி